ബാബായ്ക്ക് அளவற்ற അളവറ്റ കൃപയിനാല് வாரம் മുഴുവയിലും ചെയ്ത മുൻഭാഗത്തിൽ காக்கப்பட்டு ഉലകത്തിൽ നിരവരുടെ എല്ലാവിധ ஆபத்துகளுக்கும் அழிவுகளுக்கும் വിപത്തുകൾക്കും നമ്മൾ വിലക്കുന്നു இந்த வாரத்தில் முதல் நாளாக இந்த நிகழ்ச்சிகளிலே கற்பரோடு கூட சேர்ந்து கழிவோர்ந்து முதலும்படியாக ஒரு நல்ல நாளை நம்மை கூட்டிக் கொண்டிருக்கின்றபடினால் கற்பது செலுத்த கழிவுற செய்தபடினால் கற்பது நாம் அதிகமாக நின்று செலுத்திக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் ஆதி சென்னையில் பழைய காலத்திலே கத்தினுடைய மகிமை மேக சம்பத்திலே இறங்குகின்றதை இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் கண்டு கத்தரை பணிந்து கொண்டார்கள் என்றெல்லாம் எப்படி இருக்கிறது இன்று நம்முடைய ஆராதனையிலே மேகசம்பம் புதிய ஆராதனைக்குள் இறங்கி வந்ததை காண முடியும் என்று நமக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் இயேசு கிறிஸ்து நேற்று நின்றும் என்றும் ஆராதகராகவே இருக்கிறார் அதனால் தீர சமத்தில் வருகின்ற ஒவ்வொருவரும் மிகுந்த பயபக்தியோடு கூட பூதநபகத்தில் எழுந்தொள்ளிருக்கிறார் என்ற உணர்வோடு கூட தேவ சமத்தை காணப்பட்டு தேவாசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று தேவ சமத்தில் கேட்டுக் கொடுக்கின்றோம் இந்த கத்தோடைய ஆவியானவர் நம்முடைய ஆத்மாக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி வெளிப்படுத்தி தரப்போகிற சில வேத பாகங்களை நாம் எல்லாரும் தினத்தோடு இந்த வாசத்தை தியானிக்கலாம் யோகியினுடைய புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் ஏழு பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் என் மீட்டர் உயிரோடு இருக்கிறார் என்று அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று அப்போ பக்தனாகி யோக விதமாக சொல்லுகின்றார் எந்த வேத புத்தகங்களுக்கு இல்லாத காலத்திலே எந்த போதகரும் இல்லாத காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு வெளிப்படுத்துவதற்கு உண்டாயிருக்கின்றது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாட்களே பூமியில நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் பிறப்பதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் எல்லாரும் தீர்க்கர்களாக இருந்திருக்கிறார் என்று சின்ன அறிய முடிகின்றது அதனால் பூர்வ காலத்திலே பங்கு பங்காக வகவகையாக பினாக்களுக்கு தீர்க்க தரிசனம் மூலமாக திருவிழம் பற்றிய தேவன் இந்த கடைசி நாட்களே குமாரின் மூலமாக திருவிழம் பற்றி நான் இந்த எதிரே நிறுவனத்தில் மாசு தெரிந்திருக்கின்றோம் அதுபோல நாம் இப்பொழுது எல்லாவற்றையும் தெளிவாக இருந்திருக்கின்றோம் அந்த காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் காரியங்கள் மாத்திரம் அங்கிருந்த பக்தனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது அவருடைய வேண்டுதலுக்கு ஏற்ப அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவருடைய விசுவாச அளவுக்கு ஏற்ப அப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது மீட்பு உயிரோடு இருக்கிறார் என்று கடைசி நாட்களில் பூமியின் மேல் இருப்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் பிரியமான தேவஜானமே அந்த பூமியின் மேல் எதற்காக வந்து நிற்பார் என்பதையும் எப்பொழுது நின்றார் என்பதை நான் நன்கு அறிந்து நம்முடைய மேன்மை அளவிட எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு இறைவனுடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆமையானவர் சொல்லுகிறார் ஒன்று பேரில் ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே அப்போசலாகி வருஷத்தை பேர்ந்திரு விதமாக சொல்லுகின்றார் அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராக இருந்து தமது மூலமாய் தேவன் மேலே விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார் என்று அப்போ பிரசுத்த பேரில் சொல்லுகின்றார் அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராக இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார் கடைசி நாட்களிலே பூமியின் மேல் நிற்பாடும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகின்றார் இந்த கடைசி நாட்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவர் உலகத்தில் வெளிப்பட்டது எதற்கு தெரியுமா நமக்காக அந்த மீட்பினால் அவர் வெளிப்பட்டதனால் நமக்கு என்ன கிடைத்தது என்பதை நாம் வந்து புரிந்து கொள்வது மிகவும் அவசியம் இந்த மாதிரி கடைசி காலத்திலே பூமி மேல் என்று அறிந்திருக்கின்றோம் அப்படி ஒரு காலங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை நாம் வந்திருக்கின்றோம் உலகத்தோட்டத்துக்கு முன்பே அவர் முன்வைக்கப்பட்டவராக இருந்தாலும் அவர் எப்படி எதன் மூலமாக இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்று தீர்க்க தரிசிகள் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுவதற்காக இவைகளெல்லாம் நடந்திருக்கிறது என்று சொல்லி எதுவும் சொன்னார் விவசாய தீர்க்க தரிசி புத்தகம் ஏழாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது தீர்க்க தரிசி விதமாக ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகின்றார் ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இன்னொரு கல்விகை கற்பவனியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மால் என்று பெயரிடுவார் என்று சொல்லி தீர்க்க தரிசி இயேசுநாதர் பிறப்பதற்கு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி ஒரு கன்னிகை கணவனை அறியாத ஒரு பெண் கற்பவதியாக ஒரு குமாரனை பெறுவார் ஹலோ கடைசி நாட்களும் பூமியில் மேல் இருப்பார் என்று அறிந்திருக்கிறேன் என்று வேவி சொல்கின்றார் அந்த கடைசி நாட்களிலே எப்படி தோன்றுவார் என்று சொல்லி விவசாயத்திற்கு தரிசி பிடிச்சவர்களாக வாசுகிறோம் பிரியமானவர்களே வேதத்தில் எழுதியிருக்கின்றவைகளை மாத்திரமே அந்தந்த காலத்தில் நிறைவேறுகிறது தவிர மற்றபடி ஒன்றுமே இந்த உலகத்தில் நடக்காது என்பதை இறமக்கள் நம்பு உணர்ந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அமிலமாகவே அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நம் மிகுந்த மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார் கலாச்சாரத்தை நான்காவது அதிகாரம் நாலு ஐந்து வருஷங்களிலே பவுல் எழுதும் பொழுது இப்படி விதமாக சொல்லுகின்றார் நாம் புத்திர சிங்காரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்ரீநிலத்திலே பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகி தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று சொல்லி பரிசுத்த சொல்லுகின்றார் காலம் நிறைவேறின போது ஸ்திரீநிலத்திலே பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகி தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் ஹலோலியா நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர் என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தில் உட்பட்டவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவருமாகி அவரை அனுப்பினார் என்று சொல்லி பரிசுத்த போல் சொல்லுகின்றார் காலம் நிறைவேறின பொழுது கடைசி நாட்களிலே பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று யோகி அவர்களை காணவில்லை அந்த கடைசி காலம் வந்த பொழுது தேவன் தீர்மானித்திருந்த தீர்மானம் நிறைவேறும் பொழுது கன்னிகை கற்பகுதி ஆகிய ஒரு குமாரனை பெற வேண்டும் என்று தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியாக அவர் ஒரு கண்ணிகை உலகத்தோடு நம்ம எல்லாரும் உலகத்தோடு முன்குறித்து ஆரம்பிச்சிருவேன் சொல்லுகின்றது ஆகினால் நமக்கு இந்த விசுவாசத்தை தந்திருக்கிறார் நமக்குள்ள தேவன் வந்திருக்கிறார் இதெல்லாம் நம்முடைய விருப்பத்தின்படி நடந்தது யாரும் எண்ணிவிடாதீர்கள் இனிதமாய் கிடைத்திருக்கின்ற தேவாசீர்வாதத்தை நிச்சயமாக எண்ணுவதற்கு சுய விருப்பத்தின்படி வாழ்ந்ததை இழந்து போவதற்கு யாரும் தங்களுடைய மனதில் கூடாது என்பதை நமக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது ஏதோ ஒரு கல்வி வீட்டில் பிறந்துட்டாரு என்றபடி யாரும் எண்ணிவிடாது அப்படி இதெல்லாம் உலக தோட்டத்துக்கு முன்னமே முன்கரிக்கப்பட்டது இயேசு பிறப்பதற்கு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தீர்க்க தரிசின்னு சொன்னால் ஒரு கல்வியை தான் கற்பவதி ஆகியோர் படுவாள் இங்கே இங்கே விரும்பும் போது காலம் நிறைவேறின போது அந்த தேவன் சொன்ன காலம் நிறைவேறின பொழுது தீயிடத்தில் பிறந்தவராகி தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் அந்த அம்மாவுடைய வயிற்றுல மாத்திரம் ஏன் பிறக்க வேண்டிய இன்னொரு ராஜ குடும்பத்தில் ஒரு பொண்ணு வயிற்றுல பிறந்திருக்கலாம் அந்த லட்சக்கணக்கான வாலிப பிள்ளைகள் சிறை நாட்டில் இருந்திருக்கிறார்கள் இந்த காலத்தை பற்றி பிரசவங்கள் பண்ணி கொண்டிருந்திருக்கிறார்கள் அப்படி எல்லாரும் ராஜ குடும்பத்தில் தான் பிறப்பார் எண்ணிக்கொண்டார்கள் ராஜ குடும்பத்தில் உள்ளவர்களும் அப்படித்தான் எண்ணினார்கள் குடும்பத்தில் தான் பிறப்பார் நாங்கள் தான் பரம்பரையாக ராஜ பரம்பரை ஆகையினால் அந்த ஆதியின் சந்தையில சொல்லி இருக்கிறது நாங்கள் அந்த பரம்பரை என்று சொல்லி அப்படி ராஜ குடும்பத்தில் எல்லாருமே மேட்டினியாக பெருமையாக இருந்து கொண்டிருந்தார்கள் இந்த அம்மா ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு தாய் ஆலயத்தில் சென்றாலும் தாழ்மையாகவே கடந்து போயிட்டு தாழ்மையாக உள்ளார் தாழ்மையானவர்களை சிந்திப்பதற்கு பேரு ஜனமே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டுள்ள மக்களுடைய மனநிலைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று இவர்களெல்லாம் நம்ம கற்றுத்தருவோம் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படும் பொறுமையுடைய பொறுமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்தும் இருக்கிறாரோ தாழ்மை உள்ளவர்களுக்கு மாப்பெருமையை கிருபி அளிக்கிறார் அநேகருக்கு கிருமைகளை கொண்ட பிறகு பெருமைகள் உருவாக ஆரம்பிக்கிறது என்பது அந்த கிருமைகளை விட்டு போய்விடும் என்பதை உங்களுக்கு அறிவித்துள்ளது வேத வேதமாக்கு அதனால இங்கு தேவ அந்த அந்த மரியம்மா சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் நடந்த பொழுது தேவதூதனால் உத்தரவு பெற்ற பிறகு தான் ஒரு குமாரனை பிறப்பு வரும் என்பதை உணர்ந்த பிறகு அந்த மேசியா வாக்கு தத்துவம் பண்ணப்பட்ட மேசியா நமது மூலமாக பிறக்க போறார் என்பதை அறிந்து கொண்ட பிறகு அந்த அம்மா சொன்ன வாசகத்தை வாசியே நூக்கா ஒன்னாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு முதல் சில வசனங்கள் அப்பொழுது மரியாள் ஆத்துமா மையப்படுத்துகிறது அப்பொழுது மரியாளின் மையப்படுத்துகிறது அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் அவர் தமது அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்னுடைய பக்தியை நோக்கி பார்த்தார் என்னுடைய அழகை நோக்கி பார்த்தார் என்னுடைய படிப்பை பார்த்தார் என்னுடைய ஆடம்பரத்தை பார்த்தார் என்று சொல்லவில்லை அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் புரியமான பிரியமான தேவஜானவை நம்மை ஏழ்மையாக வைத்து விட்டாரே நல்ல மக்களில் ஏளனம் பண்ணும்படியாக வைத்திருக்கிறார் என்று யார் எண்ணிவிடாதீர்கள் கடவுள் நம்மை நோக்கி பார்த்துக் கொண்டே இருக்கிறார் ஹலோலியா இந்த அடிமையின் தாழ்மை அவர் நோக்கி பார்த்தார் வாசிக்கலாம் முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள் இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள் வல்லமையுடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார் வல்லமையுடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார் நாமம் பரிசுத்தம் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது இறக்கம் அவர் பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது இறக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார் நம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார் அகந்தவர்களை சிதறடித்தார் இருதயத்தில் அகந்தை உள்ளவர்களை சுதந்திரித்தார் பலவான்களை ஆசிரியர்ந்து தள்ளி பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி ஆழ்மையானவர்களை உயர்த்தி ஆழ்மையானவர்களை உயர்த்தினார் என்று சொல்லுகிறார் சொல்லுகிறார் அந்த எப்படி கிடைத்தது தெரியுமா இந்த அடிமையின் தாழ்மை அவர் நோக்கி பார்த்தார் இதுமுதல் எல்லா ஜனங்களும் என்னை பாக்கியவன் என்று சொல்வார்கள் என்று சொல்லியிருப்பது போல கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு புனிதமான வாழ்க்கை உங்களுடைய முடிவு ரொம்ப மகிமையானதாக இருக்கும் அந்த முடிவை பார்க்கின்ற போது எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடியதாக இருக்க முடிகின்றது அதற்கு நம்மிடத்தில் காணப்படும் என தெரியுமா ஒரு தாழ்மையான சுவாபம் ஏழ்மையான ஒரு சுவாபம் மேட்டிமை இல்லாத ஒரு சுவாபம் பிறரை அற்பமாக எண்ணக்கூடாத ஒரு சுவாபம் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லியிருந்தார் இது உலக தோற்றத்தின் முன்னே தீர்மானம் இன்னைக்கு எல்லாரும் ஆடம்பரமாக அழகாக உயர்வாக இருந்தால்தான் இயேசுநாதர்களை ஆசீர்வித்திருக்கிறார் என்று சொல்லி நம்மை தேடி வருவார்கள் ஆகினால் நம்ம எல்லாரும் விட நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்தவ சமுதாயம் இன்றைக்கு தப்பிதமாக போய் கொண்டிருக்கின்றது இறைவன் அப்படிப்பட்ட ரூபத்திலும் வருகிறது என்பதற்கு வேண்டாம் இது நமக்கு முன்னோடியாக இருக்கின்றது ஆகினாலும் அம்மா சொல்லும் பொழுது அடிமையின் தாழ்வை ஊக்கி பார்த்தார் என்று சொல்லியிருக்கின்றபடி ஆம் பிரியமான்களே உலகத்தோடு திருமணையை குறித்திருந்தது அதை யோபு போன்ற எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாட்களில் பூமியின் மேல் நெருப்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஹலோ ஒரு கண்ணிகையின் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்பது தேர்தலுக்கு புரியமாக இருந்தது விவசாய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் எதற்காக கடைசி நாட்களில் பூமியில் நெருப்பார் என்று அவருக்கு தெரியாது அவருக்கு அது சொல்லித் தரவில்லை அவருக்கு அவருடைய இறந்து போனங்களை மீட்டுத் தருவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக அந்த வெளிப்படுத்துவதற்கு கிடைத்தது அதை பற்றி கொண்டு விசுவாசமாக இருந்து இறந்து போன எல்லாவற்றையும் அவர் திரும்ப ரெட்டிப்பாக பெற்றுக்கொண்டு ஆரம்பிச்ச வேதத்தில் வெளியிருக்கிறது நமக்கு அது மேன்மையான காரியமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனம் துன்மார்க்கரோடு அவருடைய பிரேம குடி நிமித்தார்கள் அவர் மறித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார் அவர் மறிப்பதற்காக வந்தார் என்று சொல்லி இந்த தீர்க்க தரிசனமாக சொல்லுகின்றார் இஸ்ரேல் மக்கள் அங்கிருந்த யூதரில் இயேசுநாதனை சிறுவில் அடிப்பதற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா அவர் ராஜாவாக இருக்க விரும்பாதது ஒரு காரணம் அவர்களை துண்டித்து கண்டித்து தூஷித்து பேசுவது இன்னொரு காரணம் இன்னொரு காரணம் நியாய பெருமானத்தை என்பதற்கு இப்படி பல காரணத்திற்காக அவரை சிலுவையில் அறிந்து கொண்டார்கள் ஆனால் அவர் வந்தது எதற்கு தெரியுமா கடைசி நாட்களில் பூமியின் மேல் நிற்பார் என்று சொல்லி யோகி சொன்னாரே அவர் சிலுவையிலே மறிப்பதற்காகவே இந்த உலகத்தில் வந்தார் அலலியா அலலியா ஆகினால் அவர் பரம்பொருளுக்கு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னமே திருக்க பரிசீலனமாக சொல்லுகின்றார் புன்னார்களோடு அவருடைய பிரேமக்குரிய நியமித்தார்கள் ஆனாலும் அவர் மறித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார் அவர் கொடுமை செய்யவில்லை அவருடைய மாயிலும் வஞ்சனை இருந்ததில்லை என்று சொல்லி விவசாயத்திற்கு பரிசு சொல்லுகின்றார் திருக்க இஸ்ரேலுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை அவர்களுக்கு மேசியா வந்து ராஜ்யத்தை நமக்கு தருவார் ராஜாவாக இருப்பார் என்ன வெளிப்படுத்துவதை மாத்திரம்தான் தெரிந்திருந்தாலும் தவிர யாரை இவ்விதமாக பாடுபடுவார் சிலுவையை மறிப்பார் பாவம் அமைப்பு உண்டு படித்து வருவார் என்பதை அறியாது இருந்தார்கள் நமக்கு அந்த அறிவு அன்று தந்திருக்கிறார் ஆகினால மேன்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்து ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்தமா எத்தனையோ வேத பண்டிதர்கள் வேதத்தை நன்கறிஞ் கமலா கமாலின் என்று சொல்லக்கூடிய பெரிய வேத பண்டிதர் பத்து முன்னிலைதான் சவுல் எல்லாம் பைபிள் கற்றுக்கொண்டாராம் அவர்கள் கூட நியாயப்பிரமாணத்தை அனுகூலமாக சொன்னார்களே தவிர நியாய கிடைக்கிற நன்மைகளை மாத்திரம் சொன்னார்கள் தவிர மேசியாவின் மூலமாக கிடைக்கின்ற மீட்பு அவர்கள் சொல்லித்தர முடியவில்லை அவருடைய கடைசி நாட்களில் கருத்து நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் அவர் மறிப்பதற்காக வந்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கின்றது அந்த மரணத்தை அவர் சந்தித்தார் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வாசிக்கிறார் அவர் நம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு பாவத்தை தாமே சுமந்து அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அவருக்கு பங்காக கொடுப்பேன் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் அவர் தம்மை தமக்கு கொள்ளை கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்று சொல்லி தீர்க்க தரிசி விதமாக சொல்லுகின்றார் அவர் இந்த மாதிரி தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரன் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் என்று பிதாவாகி தேவன் சொல்லுகின்றார் அதனால் நாம் எல்லாரும் இப்பொழுது அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சேர்க்கப்பட்டிருக்கின்றோம் இது அன்றைய பிதாவாகி தேவன் சொன்ன வார்த்தை இயேசுநாதன் சிலுவையில் இருந்து நமக்காக வேண்டிக் கொண்ட வார்த்தை இன்று நம்மில நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது கடைசி நாட்களே பூமியின் மேல் நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன் என்று பக்தன் சொல்லுகின்றார் பாவத்தை சுமப்பதற்காக பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டு குட்டி என்று சொல்லி யோகான் சாதன் சொல்லுகின்றார் அதாவது அன்று பலிசா பாவம் செய்த ஒருவன் ஒரு ஆட்டுக்கிடாவுக்கு மேல் முன்னாலே பாவத்தை அறிக்கை செய்து அந்த ஆட்டுக்குட்டி மேல் கைகளை வைக்க வேண்டும் இந்த பாவத்தில் அந்த ஆட்டுக்குட்டி மேல் சுமத்து விட்டேன் என்று சொல்ல வேண்டும் பின்னர் அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி அந்த ரத்தத்தை பலிபடத்தில் தெளிக்க வேண்டி இது பாவ நிவாரண பலி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கின்றது இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியாக பலி செலுத்திக் கொண்டிருந்தார்கள் உலகம் அனைத்து உலக மக்களுக்கு பலி செலுத்துவதற்கு ஆட்கள் இல்லாதபடினால் அந்த பலியினாலே பாவம் நேர்த்தியாக்கப்படாதபடினாலே தாம தேவன் நம்முடைய குமாரனை பலி செலுத்த வேண்டும் என்பதற்கு முன்னடையாளமாக இந்த பலிகள் கொடுக்கப்பட்டதே ஒழிய அது நிரந்தரமானது அல்ல குமாரனை பாவம் தூக்கும் பலியாக இயேசுக்கு பிதாவாகி தேவன் பலி செலுத்தினார் ஒரே உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டு குட்டி என்று சொல்லி யுவாசாரன் சொல்லியா நம்முடைய பாவத்தெல்லாம் சுமந்து இருப்பதற்காக அவர் அங்கே பலி செலுத்தப்பட்டார் என்று சொல்லி பரிசுத்த வேத வாக்கியம் சொல்லுகின்றது நாலாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் கிறிஸ்துவம் அநேகருடைய பாவங்களை சுமந்து நிற்கும்படி ஒரே நேரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு இரண்டாந்தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாக ஆரம்பிச்சதை இவர் சுத்த ஆவி வைத்திருக்கின்றார் ஒரு தடவை பாவமாமல் சாயிலே எல்லாருடைய பாவத்தையும் தான் ஏற்றுக்கொண்டு பாவியாக கூடிய ஒரு தன்மையிலே அவர் வெளிப்பட்டார் அப்படி எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்து அமிதமாய் பலியிடப்பட்டு இப்பொழுது தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்கள் அந்த பலியின் மூலமாக பெற்ற ரட்சிப்பை பெற்று இனி மேசியா வருவார் அவரோடு கூட பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்று ஆயத்தத்தோடு காத்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி சரீரத்திலிருந்து பூர்ணமான விடுதலை கொடுத்து போல குமாரனை போல மாற்றி பரலவம் கொண்டு போவதற்காக இயேசுநாதர் அன்று ஏது சொன்னார் என் மீட்பர் இருக்கிறார் கடைசி நாட்களில் பூமியில் இருப்பார் அதற்கு அப்புறம் என்ன நடக்கும் என்று சொல்லி அவருக்கு தெரியாது நமக்கு தேவனவைகளை வெளிப்படுத்தி தந்திருக்கிறார் ஹலோலியா பிறப்பின் மூலமாக எழுதியிருந்தால் மாத்திரமல்ல திருச்சபையின் மூலமாக நம்முடைய சனாதிபதிகளை கொண்டு நமக்கு சுயசேஷமாக அறிவித்து இந்த உறுதிகளை செய்து நம் பாவமணிப்பாக வெற்றியை பெற்றுக்கொள்ள கிருமளித்திருக்கின்றபடினால் பாக்கியவான்களாக இருக்கிறோம் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் வெளிப்படுத்தும் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது இயேசன் அவரை பிடித்து வருகின்றார் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் அப்படி இயேசுநாதர் மறித்து போய்விட்டார் என்று மற்ற மதத்தினர்கள் சொல்லிக் கொள்கிறார் இஸ்லாமியர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் இயேசுநாதர் எப்படி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு முடிந்து போய்விட்டது இப்போது அவருக்கு வேதத்துக்கு சம்பந்தம் என்று சொல்லி இயேசு சொல்கிறார் மறித்தேன் ஆனால் இதோ சதா காவலில் உயிரோடு இருக்கிறேன் எதற்காக உயிரோடு இருக்கிறார் என்பது இறமக்களாகி நாம் எல்லாரும் நன்கு உணர்ந்து பூமியில் நெருப்பார் என்று மாத்திரை தெரியும் பின்னர் ஒரு உலகத்துக்கு வருவார் என்பதை தீர்க்க பரிசீலன் சொன்னார்கள் விவசாயம் சொல்லும்போது அவர் பாடுபடுகிற நேசனாக சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிறவராக உலகத்தில் வெளிப்படுவார் என்று ஜோனோசாரனை சொன்னார் அந்த பாவத்துக்கு மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஆண்டவர் இப்பொழுது உயிர் தெளிந்து சமாகால உயிரோடு கூட இருக்கிறார் ஹலோலியா ஹலோலியா எதற்காக தெரியுமா தம்முடைய ரத்தத்தினால் இழுக்கப்பட்ட மக்களுக்கு உயிர் கொடுத்து அவர்களை மறுபடி அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்பதற்காக அவர் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதனால் அருமையான தேவஜானமே புகழ் வைத்துக் கொண்ட ஆண்டவர் இவ்வளவு பெரிய வேலைகளை செய்து முடித்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தொடர்ந்து பரலோகத்துக்கு சென்றிருக்கின்றபடினால் அந்த வேலை மனதுக்கிடத்திலே பரவிக் கொண்டே வருகின்றது கடைசி நாட்களில் திருச்செரு எழுப்பி மனிதர்கள் பாவ மன்னிப்பாக ரட்சிப்பை பெற்று பரலோகராஜ்யம் செல்வதற்கான தகுதி அடைவதற்காக இந்த சபையை எழும்பி செயல்பட்டுக் கொண்டு வருகின்றபடினால் நாமும் அதிலே பங்காளிகளாக இருக்கிறதற்காக ஆண்டவரை சொத்தரிப்புமாக நமக்கு அந்த ஜீவனை தருவதற்காக இயேசுநாதர் மறித்து தம்முடைய ஜீவனை கொடுத்தது அந்த ஜீவனை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கடைசி நாட்களிலே பூமியிலே வந்த ஆண்டவர் இதை செய்திருக்கிறார் என்று சொல்லி இயேசுநாதரே சொல்லுகின்றார் மனிதனுக்கு தமது ஜீவனை கொடுப்பதற்காக இயேசுநாதன் உலகத்தில் வந்தது எங்களுக்கு தெரியுமா மறித்து விட்டு போவதற்காக மாத்திரமல்ல பாவங்களை மன்னித்து விட்டு அப்படி விட்டுவிடுவதற்காக அல்ல அவருடைய ஜீவனை நமக்கு தருவதற்காக யோவான் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே இயேசு சொல் இயேசு சொல்லி இருப்பதை வாசிக்கிறார் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது படம் வந்தேன் இன்றைய கிறிஸ்து மதத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இயேசுநாதற்கு ஆராதனை செய்து கொண்டிருந்த மறித்தவர்களாக ஜீவன் இல்லாதவராகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உலகத்திற்கிற எல்லா மக்களும் மறித்தவர்கள் என்று சொல்லி சொல்லுகிறது அது மற்றவங்களுக்கு சொன்ன ரொம்ப சந்தனமா இருக்கும் உயிரோடு இருக்கிற என்ன பார்த்து சத்தம் சொல்லிட்டேன் ஏதோ ஒரு வேலையை பலமாச்சு அவங்களை பார்த்து சொல்ல செத்தவ மாதிரி பேசுறான் செத்தவ மாதிரி செய்யறான் பாருன்னு சொல்லி அது பலம் இல்லாதவர்களை குறித்து அப்படி சொல்வார்கள் இங்கே மறித்தவர்கள் என்று சொல்வது ஆதாம் பாவம் செய்தபடினால் தேவனுடைய ஜீவன் இழந்து போய் அந்த ஜீவன் அவரை விட்டு போய்விட்டபடினாலே மனிதனுடைய எல்லாருடைய ஆத்மாவும் மறித்திருக்கின்றது ஜீவன் இல்லாத இருக்கின்றது அந்த அந்த ஆத்மாக்களுக்கு ஜீவனை கொடுப்பதற்காகவே இயேசுநாதர் உலகத்தில் வந்தார் ஹலோ மாணவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கணும் அது பரிபூர்ணப்படும் வந்து என்று இறைவனாக இயேசு இயேசுநாதருக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்த ஜீவனை இருக்கின்ற மக்கள் பரிதாபத்துக்குரியவர்கள் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அந்த ஜீவனை பெற்றது மாத்திரம்தான் வளருவார்கள் வளர்ச்சி அடைவார்கள் அவர் தேவனை போல மாறுவார்கள் அவர்கள்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் கடந்து போவார்கள் மற்றவர்கள் செல்ல மாட்டார்கள் அதனால திருச்சபைக்கு வருகிற எல்லாருக்கும் ஆண்டிருந்த ஜீவனை தந்து கொண்டே இருக்கிறார் அதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை தாகத்தை மாத்திரம் கேட்கிறார் ஆகவுள்ள மேலெல்லாம் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கின்றபடினால் அமிதமாக தேவன் சபையிலே செயல்பட்டுக் கொண்டு வருகின்றபடினால் ஜீவனை பெற்றுக் கொண்டதற்காக மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் காலகாலங்களில் மக்கள் ஆறு தரிசனம் கண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி அவரவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களை மாத்திரம் சொல்லிவிட்டு போனார்கள் இப்பொழுது குமாரன் மூலமாக வெளிப்படுத்த பூர்ணமான காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டு அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது என்பதை அறிந்து ஆண்டவருக்கு நாம் அதிகமாக சூத்திரம் செலுத்துகின்றோம் அதிகமாக உலகத்தை ஆராதிக்கிற மக்களில் பெரும்புகிறவர்கள் ஜீவன் இல்லாதவர்களாக ஆராதிக்கிறார்கள் அதை மறித்தவர்கள் என்று செல்வத்தில் சொல்லியிருக்கிறது இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்தவுடனே கல்லறையை போய் கல்லறையில் இயேசுநாம் இருப்பார் என்று சொல்லி தேடுகிறார்கள் அங்கிருந்து அவர்களுக்கு தேவதூதன் சொன்ன செய்தி என்ன தெரியுமா நூக்கா இருபத்தி நாலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் நூக்கா இருபத்தி நாலு ஐந்து அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலைவழ்ந்து நிற்கையில் அந்த ரெண்டு தேவதூதனும் அவர்களை நோக்கி உயிரோடு இருக்கிறவர் நீங்கள் மறித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன அவர் இங்கே இல்லை அவர் உயிர் தெரிந்தார் உயிரோடு இருக்கிற ஆண்டவரை எங்க போய் தேடக்கூடாதாம் மருத்துவர்கள் மத்தியிலே ஜீவனை பெறாத மக்கள் மத்தியிலே போய் தேவனை தேடுகின்றது அது ஒரு மோசமான காரியம் என்று சொல்லி வேதவாக்கியம் சொல்கின்றது உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மறித்தவர் மத்தியில் தேடுகிறது அவர் இங்கே இல்லை அவர் மீட்டு வந்து போய்விட்டார் அப்படின்னா அவருடைய சீசனத்தில் போய்விட்டார் என்று சொல்லி அடுத்ததாக உங்களை வாசிக்க முடிகின்றது ஆகினால் அருமையான தேவஜாரமே நம்மளோடு கூட உயிர்த்து வந்த ஆண்டவர் இருக்கிறார் அலையா இங்கே இயேசுவை தேடுகிறது எல்லாரும் அந்த தேவ மகிமையை காணுகின்றார்கள் அவர்களும் அந்த ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள் இயேசுவோடு கூட கழிவோடு ஆரம்பிக்கின்றார்கள் இது கடைசி நாட்களிலே கருத்தினுடைய வல்லமை விதமாக பூமியில் வந்த ஆண்டவருடைய கிரியை இப்படி நடக்கும் என்று வேத வாக்கியம் சொல்லுவதற்காக ஆண்டவருடைய சோத்திற்கு மையப்படுத்துவார்கள் அலலுயா ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது போய் ஆரம்பிக்கின்ற நமக்கு அதை விட்டு வேறுபட வேண்டும் என்று இங்கு அப்போசனாகி பரிசுத்த பவுல் எபேசு சபையாருக்கு எழுதுகின்றார் ஆதலால் மருத்துவரை விட்டு எழுந்திரு மருத்துவரை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறது ஹலே லுயா இல்லை கும்பிடுறோம் எங்க கும்பிட்டாங்க நல்லா பாடுறாங்க நல்லா பிரசவம் பண்றாங்க எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க பிறகு என்னன்னு சொல்றாரு தவிர என்ன என்னையில தெரியுமா உயிரிலே பிரயோகத்துக்கிட்ட ரொம்ப நேரம் இருக்க மாட்டாங்க சொந்தக்காரனாக இருந்தாலும் புருஷனா இருந்தாலும் அப்பனா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே அது பிரேதம் அதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா இந்த பிரேதத்தை அடக்கம் பண்றதுக்கு யாரும் இல்லையா சில வினாடிகளுக்கு தான் நாற்று அடிக்க ஆரம்பித்து விடும் அதனால பிரேயத்தை நம்மளை விட்டு மாற்றி விடுகின்றது போல உயிர் போன பிறகு அதற்கு மரியாதை இல்லை மதிப்பு இல்லாமல் போய்விடுகின்றது போல உயிரற்ற மக்களோடு ஆராதிக்க வேண்டும் என்று விரும்பாதீர்கள் அப்படிப்பட்ட ஆராதனை கலந்து கொள்கின்ற மக்கள் என்று வேறுபட வேண்டும் என்று சொல்லி நபரை சொல்லுகின்றார் உயிரற்றவர்கள் கிடைக்கிற தண்டனை நமக்கு வர முடியும் ஆகினால் தான் நீங்கள் எங்களுமாக தூங்குவதை நீங்கள் விழித்து மருத்துவரை விட்டு வேறுபடு அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறது வரலாறு பிரகாசமாக வைக்க வேண்டும் என்பதற்காக மறித்திருக்கிற மக்கள் எல்லாரும் வெளிச்சத்திரத்தில் வந்து ஒளியை பெற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் என்பதற்காக நம்மை அமிதமாக கருத்தர் பிரகாசத்திற்கு செய்ய வேண்டும் என்று விரும்பி இருக்கின்ற பொழுது நாம் மறைத்த இடத்திலே போய் ஜீவன் தேவனை தேடவே கூடாதாம் ஹலோ கடைசி நாட்கள் ஒரு பூமியின் மேல் நிற்பார் என்று யோபு தீர்க்க தரிசனமாக சொல்லுகின்றார் அந்த பூமிக்கு வந்து ஆண்டவர் கல்வாரிச்சில் நம்முடைய பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிர் தந்து பரலோகத்துக்கு சென்றது மாத்திரமல்ல இப்போது பரிசுத்தாவியனுடைய நம்முடைய உள்ளத்தில் மாசம் என்று வந்திருக்கிறார் நான் உனக்கு கேட்கவில்லாக விட மாட்டேன் மறுபடியும் உடத்துக்கு வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மளோட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்திருக்கின்றபடினால் நம்முடைய விசுவாசம் மிகுந்த உயர்ந்ததாக இருக்க வேண்டும் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்திருக்க அவருக்குள்ளே மீட்பர் இல்லை வெளியே உயிரோடு இருக்கிறார் என்பதை விசுவாசத்தின் யோகுக்கு எவ்வளவு பெரிய விசுவாசம் இருந்தது தெரியுமா அவர்களை கொண்டு போட்டால் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன் மனைவி கூட தூசித்து அந்த ஆண்டவரை தூசித்து சீன ஜீவனை விடக்கூடாத மனுஷா எப்ப பார்த்தாலும் தோத்தனும் தோத்தனும் சொல்லிட்டு இருக்கிறது ஆடு மாடு போச்சு பிள்ளைகள் போச்சு சரீரம் எல்லாம் அழுகி நாய் போச்சு இன்னுமா அந்த கடவுளை கும்பிட வேண்டும் என்று சொன்ன பொழுது அவருக்கு நன்மை பெற்று நாம் தீமையை பெறக்கூடாதா அருமையான அருமையான ஜனமே தேவனோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் சில குறைகள் வந்து விட்டவுடனே கொஞ்சம் காய்ச்சல்கள் மண் மண்டவெளி வந்து விட்டவுடனே கடவுள் என்ன கைவிட்டாரு எனக்காக இப்படி பண்ணணும் என் பிள்ளைக்காக இப்படி பண்ணணும் என் பிள்ளை மெரிட்ல வரணும்னு சரி குறைஞ்சு போச்சு இப்படி உலகத்தில் உள்ள காரியங்களுக்காக கவலைப்பட்டு கவலைப்பட்டு எனவே நம்மளோட மாசமல்களுடைய மேன்மையை மறந்து பேசுகின்ற அனுபவம் இருக்கின்றது இதெல்லாம் விட்டுவிட்டு என்னேற்ற உயிரோடு இருக்கிறார் அவர் என்னோடு கூட இருக்கிறார் கடந்து போன எந்த பரிசுத்தவான்களுக்கு கிடைக்கக்கூடாத மகா பெரிய மேன்மையை கடைசி காலத்திற்கு நமக்கு இரவில் தந்திருக்கிறார் அவர் பூமியிலே நிற்பார் என்று சொல்லி ஏது சொன்னாரே இந்த உலகத்துக்கு வந்தது பாவத்துக்காக மதித்து அடக்கமண்டப்பட்டு உயிரோடு இருந்து மனுஷர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதற்காக அதை குறித்து சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது அறுபத்தி எட்டாவது சங்கீதம் பதினெட்டாவது வசனத்தில் இடமாக சொல்லி இருக்கிறதை வாசிப்போம் தேவரின் சிறை முன்னேற்றக்கேறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர் தேவனாகி கருத்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு ரோகிகளாகிய மனுஷங்களுக்காக வரங்களை பெற்றுக் கொண்டீர் மனுஷனுக்காக உலகத்தில் வந்து பலி செலுத்தப்பட்டார் எல்லாம் அவனுடைய திட்டம் ஆனால் அந்த மனுஷனுக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும் என்று இறைவனிடத்தில் இருந்த கிருமையை பெற்றுக் கொண்டார் என்று சொல்லி பரிசுத்த அவர்கள் வைத்திருக்கிறார் துரோகிகளாகிய மனுஷனுக்காக அதை குறித்து ரோமர்கள் ரோமர்கள் பவுல் எழுதும் பொழுது நீதிமானுக்காக ஒருவர் நடிக்கலாம் ஒருவேளில் ஒருவர் நடிக்க துணியலாம் நல்லவனுக்காக ஒரு மறிப்பான் கட்சி தலைவனுக்காக அவனுக்காக இவனை செத்து போனவனுக்காக மறிக்கிறதுக்கு அவ்வளவுதான் இருக்கு உலகில் ஒரு செத்துட்டா இங்கே செத்துறான் இங்க தலைவர் செத்தா தோண்டம் சிந்தன ஆரம்பிக்க தீய குளிச்சதா என்னமெல்லாம் பண்றான் நல்லவர்களுக்காக தங்களுக்கு ஒரு நல்லவர்களாக இருந்தபடிதான் சாகிறார்கள் பாவிகளுக்காக ஒரு மறிக்கிறது கிடையாது செத்தா போறான்டா ஊரு விட்டு போன சரிதான் அவனால் நாட்டுக்கு வீட்டுக்கு பெரிய நஷ்டம் சென்றால் ஒளிந்தார் என்று சொல்வார்கள் தவிர இயேசுநாதர் மறித்தது எனக்கு தெரியுமா பாவிகளுக்காக ஹலோ ஆகினாலும் தேவன் அமது மீது வைத்திருந்த அன்பு மிக பெரிய என்று அவர்களிலும் நான் பிரதானமான பாவி நான் கிறிஸ்தவ மதத்தை அழித்துக் கொண்டிருந்தேன் கிறிஸ்தவர்களை அடித்து சமச்சாலில் போட்டேன் கல்லறிந்து கொள்வதற்கு காரணமாக இருந்தேன் அப்படிப்பட்ட கொடிய பாவி அன்று ரட்சிக்கின்றார் என்று சொல்லி அவர் சந்தோஷப்பட்டு கழி கூறுகின்றார் அருமையான தேவஜானமே மனிதனுக்குள்ளே தேவன் வாசப்படும்படியாக பண்ணும்படியாக வந்திருக்கிறார் யோகா சுவிசேஷம் ஒன்னாவது அதிகாரம் பதினான்காவது சிலத்தை வாசிக்கின்ற பொழுது இங்கே இருக்கிறது அவரை நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிழ்ச்சியை கண்டோம் அந்த பிதாவின் ஒரே பேரில் மகிமை கேட்ட மகிமையாக இருந்தது என்று சொல்லி யோகான் விதமாக எழுதுகின்றார் இந்த மகிமையை கண்டோம் அந்த வார்த்தை மாமிசமாகி ஆகியிலே வார்த்தை இருந்தது ஆகியில் உள்ள பக்தர்கள் கடவுளை பார்க்கவில்லை சத்தத்தை மாத்திரம் கேட்டார்கள் அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபினால் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அதனால யோபு சொல்லுகிறார் கடைசி நாட்கள் அவர் பூமியின் மேல் நிற்பார் மாமிசமாக எங்களிடத்தில் வருவார் என்பது யோபுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது அதற்கு அப்புறம் என்ன நடக்கும் என்பது அவருக்கு தெரியாது அவர் கிருமினால் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் எந்த பேசலாகி பிரசுத்த யோவான் சொல்லுகிறார் என்று நாம் எல்லாரும் சொல்லுகின்றோம் எங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார் இந்த மதத்தோடு நாம் தைரியமாக பேச முடியும் ஆடு மாடு இல்லை வீடு வாசல் இல்லை பண வசதிகள் இல்லை ஆனால் யார் இருக்கிறார் தெரியுமா அந்த உலகத்தில் ஒன்று ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் அப்படி சொல்லக்கூடிய திறமையின் சக்தி நமக்கு இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்றேன் நமக்கெல்லாம் எண்ணம் வீட்டில் குறைவா இருக்கிறது வசதி இல்லையே பிள்ளைகள் இப்படி இப்படிதான் நினைக்கிறோமே தவிர உலகத்தில் ஆண்டவர் நமக்குள் இருக்கிறார் என்று சொல்லுகிற பெருமைகள் நமக்கு என்று வரவில்லை அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லுகின்றார் கிருவினால் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி அவருடைய கிருவை நமக்குள்ளே புரிகிக் கொண்டிருக்கின்றது அந்த சத்திய நமக்குள்ளே நிறைந்து கொண்டிருக்கின்றது கிருமினால் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார் திருச்சிவின் பிள்ளைகளை காணுகிற மற்றவர்களுக்கு ஆச்சரியமாக இவ்வளவு சத்தியத்தை எப்படி கற்றுக்கொண்டார்கள் இவ்வளவு நல்ல கிருமையில் எனக்கு எப்படி கிடைத்தது எல்லாரும் உலகத்தினுடைய ஆடம்பரத்தை மறுக்க முடியவில்லை உலகத்துடைய சித்தின்பத்தை மறுக்க முடியவில்லை பாவத்தை விட முடியவில்லை இவர்களுக்கு இப்படிப்பட்ட கருமை எப்படி கிடைத்தது அவர் கருமையினால் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமடினார் என்று எழுதியிருக்கின்றது போல தேவன் இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய நோக்கம் நம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்குள்ளே அவர்களோடு வாசம் பண்ண வேண்டும் ஹலே லுயா அதனுடைய வாழ்க்கையில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்ள கடமைப்பட்டது நிறுவனம் எழுதும் பொழுது இந்த உண்மை மிக அழகாக தெளிவாக எழுதுகிறது வாசிக்கலாம் உலோசியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் உறங்காதவனுக்குள்ளே மகிமையின் விளங்கிய இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தினுடைய ரகசியம் என்னதென்று தேவன் நம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த நம்முடைய தெரியப்படுத்த சித்தமானார் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் தேவத்துவத்தினுடைய ரகசியம் என்ன தெரியுமா மனிதர்களுக்குள்ளே தேவன் வாசம் பண்ண வேண்டும் அலையிலியா அலையிலியா அதனால் அருமையான தேவ ஜனமே புறமுதத்தவர்கள் தன்னுடைய தெய்வங்களை கும்பிடுகிறார்கள் அந்த தெய்வம் அந்த வீட்டுக்குள்ள வந்து யாருக்குள்ளே அது இறங்கிட்டு அவங்களுக்கு வர்ற வேதனை இவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியும் ஐயோ பிள்ளைய வீட்டுக்குள்ள வந்துட்டு என் பிள்ளைய பிடிச்சிட்டு மந்திரவாதியை கூட்டிட்டு வா மனவாதிபதியை கூட்டிட்டு வான்னு சொல்லி சந்தோஷம் ஐயா நீ சாமியில நான் கும்பிட்டேன் பூசை பண்ணாது உங்களோட வந்திருக்கு உன் பிள்ளைகிட்ட இருந்துட்டு போகட்டுமே அது ஒத்துக்கொள்ளவே மாட்டார் ஏதாவது பேய் என்று தெரியும் ஆனால் இந்த பேய் வணங்குவதால் விட்டுவிட முடியலை பாரம்பரியமாக ஆகி போயிட்டபடினால் சமுதாயம் விட்டுவிட்டால் தப்பாக நினைக்கும் என்று எண்ணிருக்கின்றபடினால் அநேகர் விட முடியவில்லை பலர் விட்டுவிட்டு வந்து விட்டார்கள் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது என்ற ரகசியம் அலேலியாம் கடவுள் மனுஷனுக்குள்ளே வாசம் பண்ணி அந்த மனுஷனை தூய்மைப்படுத்தி அந்த மனுஷனுக்கு இறங்கரை போன்ற சாயலை கொடுத்து அவனை இறையுலகத்துக்கு அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்ற பிதாவினுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறிக் கொண்டே இருக்கின்றது மற்ற யாரும் அமிதமாய் பர்வத்தை செல்லவே மாட்டார்கள் தேவனோடு இருக்கிற மக்கள் மாத்திரம்தான் தேவ ராஜ்யத்துக்கு செல்ல முடியுமே தவிர தேவன் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்லவே மாட்டார்கள் ஆகினால் திருச்செவன் பிள்ளைகளாகினால் பாக்கியவான்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து இன்று இயேசுநாதர் இருந்தாலும் நாம் எல்லாரும் பரலோகம் போக போறோம் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவசமத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் வேறொரு மனிதனாக இருந்தார் என்று பத்து யாரும் எழுதியிருக்கின்றார்கள் இதற்காக வந்தார் என்றால் ஆடு தர மாடு தர மூடு தர காடு தர இதுதான் சொல்லுகிறார்கள் தவிர கல்வராயின் மலை என்று சொல்லி சேலம் மாவட்டத்தில் ஒரு எஸ்டேட் இருக்கின்றது நாங்கள் அங்கே ஒழிப்பதாக வேண்டிய அவசியமும் காலங்கள் வந்தது அந்த ஒரு பெரிய மாஸ்டர் இருந்தால் மந்திரவாதியாக இருந்து ஆயக்காலர்கள் அறுபத்தி நான்கு படித்து தேர்ச்சி அடைந்து அரசாங்கத்தில் பெயர் அவார்டுகள் எல்லாம் வாங்கி வெளிநாடுகளாம் இருந்த ஒரு மனுஷன் இயேசுநாதர் ஏற்றுக்கொண்டு அப்புறம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிக புத்த புத்தகங்கள் எல்லாம் எழுதி இப்படி ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் அவருடைய முக்தி வழி என்று சொல்லி ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார் அதை பத்திரிகையிலே தலைமையா போசுகிற ஒரு மாசத்தை பார்த்து சபையினுடைய ஆரம்ப காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாவது ஆண்டு அந்த பாக்கியாவனோட அந்த அட்ரஸ் கடிதம் போட்டு ரெண்டு புத்தகம் இவருடைய பள்ளியூருக்கு ஒரு புத்தகமும் என்னுடைய பேருக்கும் மதுமாய்க்கு ஒரு புத்தகம் அனுப்பும்படியாக பணம் இணைப்பிருக்கிறார்கள் அவர் எங்களுக்கு புத்தகம் எழுதிவிட்டு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் உங்களுடைய தலைமை மேப்பர் உங்களுக்கு இந்த புத்தகத்தை அனுப்பும்படி சொன்னார் அனுப்பியிருக்கிறேன் எனக்காக உங்களுடைய உழைப்பு வாங்கி ஜெயித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு நாள் சந்திக்க வேண்டும் மூலமாக சபைக்கு மக்கள் சபைக்கு வருவார்கள் சொல்லி வெளிப்படுத்தல் உண்டாகி போக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒருவேளை ஒரு கடிதம் ஐயா எங்களை உன்னிடத்தில் ஆண்டு அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார் கடவுள் அனுப்பும் போது ஒரு நாள் வருவோம் என்று சொல்லி அவர் கடிதம் போட்டிருந்தோம் அவர் உறவினர் தம்பி எனக்கு தெரியாமல் வந்து நான் இருப்பது உயர்ந்த சிகரத்திலே பல மைலுக்கு பல மலைகளை தாண்டி கொண்டு வர வேண்டும் அநேகர் தேடி வந்து இரவிலே அதாவது மலையில் வந்தால் வழி தெரியாது பாதை கிடையாது அங்க வழிகாட்டுறதுக்கு ஆட்களும் இருக்காலும் மிருகம் தான் நடக்கும் வாக்காளர்கள் வர முடியாதபடி மரங்களில் தங்கி இருந்துவிட்டு மறுபடியும் போயிருக்கிறார்கள் நீங்கள் அப்படி ஆகிவிடக் கூடாது அப்படி வரும்போது எனக்கு கடிதம் போட வேண்டும் கீழே வந்து நான் உங்களை அழைத்துக் கொண்டு போய் என்று சொல்லி பதினொன்று இருந்தார் நான் இருந்த கடிதம் வாங்கி வைத்து விட்டேன் பல மாதங்கள் கழித்த பிறகு திடீரென்று சேலம் மாவட்டத்திற்கு ஒளி போக வேண்டும் என்று எங்களை ஆண்டு முதல் முதலாவது இரண்டாவது அனுப்பினார் அதனால்தான் போய் எல்லாம் சேர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் இரவு தங்கியிருந்த இடத்துல ஆண்டர் பேசினார் நன்மைகள் நாளை சாயங்காலம் நீங்கள் அந்த கல்வராயன் மலைக்கு செல்ல வேண்டும் பார்த்த கடிதம் கவிதை இல்லை அட்ரஸ் ஒன்றதே கிடையாது அது வந்து நான் அப்ப கல்வராய் மலைக்கு போக வேண்டும் என்ற வெளிப்படுத்தோடு போகவில்லை நான் ஒன்று எடுத்து போகவில்லை எப்படியும் கருத்து அட்ரஸ் காட்டுவார்னு சொல்லி ஜெயம் பண்ணேன் திரும்ப ஆவியர் பேசினார் இன்னும் இடத்துக்கு போங்கள் உங்களுக்கு இங்கே விலாசம் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு இடத்தை குறிப்பிட்டார் நாங்கள் அந்த இடத்தை பசேரி அங்க போன பொழுது ஒரு இடத்துல ஒரு பையன் நின்று கொண்டே இருந்தார் ஏன் தம்பி நினைக்கிறேன்னு கேட்டதுக்கு இங்க அண்ணாச்சி வீட்டுக்கு போயிருக்கிறாரு அவர் வர்றக்கா நின்று வீடு எங்க இருக்குன்னு சொன்னா அந்த வீட்டை காணிச்சாரு இங்க உள்ள பாசிட்டிவ் தெரிஞ்சிருக்கணுமே என்று சொல்லி வீட்டுக்கு போனோம் அவர்கிட்ட கேட்ட கல்லூராய மேல இருக்கிற ஸ்ரீபன் ஐயா வீட்டுக்கு போக அட்ரஸ் தெரியுமா சொன்னாங்க ஐயோ அவர் எனக்கு ஞானசாமி இடத்த குருவாச்சுலே எனக்கு எப்படி அட்ரஸ் தெரியாம இருக்கும் நீங்க எப்படி அங்க போக முடியும்னு கேட்டார் போக முடியும் அட்ரஸ் கேட்கிறோம் அப்ப இப்ப சாயங்காலம் போறது ரொம்ப கஷ்டமான காரியம் அது அடிவாரத்தில் ஒரு கடை இருக்கிறது பலசர கடை அந்த கடை அட்ரஸ் தான் எல்லாரும் கொடுப்பாரு திரும்ப அதுக்கு மேல நம்ம போக முடியாது அவர் தான் ஆளுநப்படம் அவர் வீட்டுல ஐயா வீட்டுல ஒரு போஸ்ட் ஆபீஸ் இருக்குது பரசனி காலையில போஸ்ட் ஒருவன் போய் தபால் எடுத்து விட்டு இந்த கடைக்கு வருவான் இங்கதான் நடந்த தபால்கள் எல்லாம் வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டு போவான் மலையில இருக்கிற தபால்களை அந்த போஷனையோட நீங்க போனா அங்க ஒன்று விட்டு விடுவார்கள் நாளை காலையில தான் நான் மீட் பண்ணலாம் அதனால நீங்க காலையில போன நினைச்சது அவர் சொல்லி அப்புறம் சண்டை விட்டு விட்டார் நாங்கள் போனது ஆவியானவர் உடனே போக ரெண்டு ஒரு மலை ஜாதிக்காரன் கீழே வருவான் அவங்களோட உடனே மேலே போகலாம் என்று ஆவியானவர் பேச நாங்கள் மனுஷனுடைய ஆலோசனை அதையும் கேட்பதில்லை ஏதாவது அவசியத்துக்கு ஒரு சில காரியம் கட்டுக்கொள்ளுமே தவிர மற்றபடி எல்லாமே தேவனுடைய கருத்தில் தான் கேட்போம் அப்படி மாலையில ஒரு ஐந்து மணிக்கு அந்த கடையில் போய் சேர்ந்தோம் இப்படி ஸ்ரீபன் ஐயா பெரியமாய தெரிவி எங்களிடம் ஜாமான் வாங்குவாங்க நாங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ போக முடியாது இருட்டிவிடும் அங்க போவதற்கு ஆட்கள் இல்லை அதனால நாளை காலையில் ஒரு பத்து மணிக்கு அங்க போஸ்ட் பண்ணி வருவா அவனோடு உங்களை அனுப்பி இங்க தங்கியிருந்து உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் நான் செய்து தருகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார் ஒரு கட்டில் எடுப்புங்களை வெளியே போட்டு கடல் நிறைய கூட்டம் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கு ஆண்டு சொன்னது மலை ஜாதிக்காரன் வருவான் மலையில் உள்ள ஆளு அவங்களோட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக் கொண்டே இருக்கிறோம் கடவுள் சொன்னபடி ராத்திரி எப்படியாவது போயாக வேண்டும் என்று இருக்கும்போது அங்கிருந்து ஒரு ஆள் கோவணம் கட்டிட்டு ஒரு கருத்த மனுஷன் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தார் குட்டையான மனுஷன் ராமா மங்கலுக்கு வந்தாரு ராவணத்துக்கு கடைக்காரங்க சொன்னேன் சார் இந்த மலையாள கிட்ட கூட போகலாமா அந்த எஸ்டேட்டுக்கு ஒரு போறோம்னு கேளுங்களேன் ஐயா ஐயா இவன் அங்க உள்ள ஆள் தான் பக்கத்து மலையில உள்ள ஆள் தான் கூட்டிட்டு போயிடுவான் அவன்கிட்ட சொல்லி அந்த குட்டைகளை சாமியாருடைய குட்டைக்கு உங்களை கொண்டு விட்டுறோட உனக்கு காசெல்லாம் தருவாங்கன்னு சொல்லி சரி சாமி வாங்கன்னு சொல்லி உங்களை கூட்டிட்டு போறாங்க சாயெல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போனா பாதை சுத்தி சுத்தி தான் மேல பாதை இருக்கும் இருந்தாலும் எப்படி கூட்டிட்டு போறாரு தெரியுமா மலையில தண்ணி வெடிக்கிற ஒரு பள்ளல் நடக்கும் எல்லா மலையிலுமே மழை பெய்யும் தண்ணி வெடிக்க ஒரு ஓட மாதிரி இருக்கும் அந்த ஏன்னா அவங்க ஏறி பழக்கம் அந்த ஓட முடியவே கூட்டிட்டு போற மக்கள் ஏற முடியல கையில் ஆளுக்கு ஒரு பேக்கம் இருக்கிறது மலை ஏறது முதல் தடவை பின்னால் பிரிஞ்சு பார்த்து அவ்வளவுதான் தோல் தூளம் பெட்டில கூட ஆடுறதுக்கு எலும்பு கூட கிடைக்காது அவ்வளவு உச்சமான வேலை சங்கடமா இருக்கு மூச்சு வாங்கலி கொஞ்சம் தூரம் பயப்படாதீங்க வாங்க என்ன அவர் முன்னால போறாரு முன்னால அவர் கால் வைக்கிறது மாத்திரம் ஏடிப்பட்டில் மாதிரி அங்கு ஒரு கால் ஊர்னார் கூட நடக்க முடியாது சைடுல கால் வச்சு வச்சு ஒரு மலையை தாண்டினா சொல்றாரு அந்த மலைக்கு அந்த மலைக்கு தாண்டி அதுக்கு அப்புறம் ஒரு மலருக்கு மட்டும் அதுதான் பேசாம வாங்க அப்படின்னா எப்போ தொடர்ந்து வச்சு ராத்திரி ஒன்பது மணி ஒரு மூணு மணி நேரம் மலையில நடந்து நடந்து நடந்து போய் செல்லாச்சு சேர்ந்தா மலையில் உள்ள ஆட்கள் எல்லாம் கரு கருந்து நிக்கிறாங்க கோணம் பாய்ச்சலாம் நிக்கிறாங்க பொங்கல் அரைக்குறை ஆடைகள் தான் மலை மக்கள் எல்லாங்களும் வெள்ள சண்டை கண்டோட கூடி கூடி அந்த நின்று பார்த்து வேடிக்கை பாக்குறாங்க இப்படி எப்படி வெள்ள எல்லாம் கிடைச்சது அப்படின்னு பார்த்து நிற்கிறாங்க இவனுக்கு அங்க போன பிறகு அடுத்த வரைக்கும் பிறகு பயம் மலையில் உள்ள மனுஷன் தான் துஷ்டம் நிறைய கிடக்குமா அந்த முறை பயப்பட்டு போய் அவன் எங்கிட்ட சொல்றான் ஐயா உங்களுக்கு ஒரு புதுப்பான வச்சு சோறு கொஞ்சம் தர்றேன் நீ சாப்பிட்டு இந்த கட்டில படுத்து விடுங்க காலையில போலான்னு சொல்லி நீங்க அங்க வச்சே சொல்லிருக்கலாம் நானு நான் காலையில அந்த போச்சுவேனோடு போயிருப்போமே நீ இப்ப கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன் அப்ப அந்த மலையில உள்ள மக்களும் சொன்னாங்க அப்படி இல்ல ஐயாவுக்கு கொண்டாடத்துல கொண்டாடம் கொட்டாக அங்க இருக்கிற சாமியை தெரிஞ்சுன்னா நிச்சயமா நம்ம அடிச்சு போடுவாரு அதனால ராத்திரி கூட்டிட்டு போனா உத்தியில போக மாட்டாங்க ஒரு பத்து பேர் போட மாட்டாங்க எல்லாரும் பந்தம் முடிச்சுட்டு எங்கேயா வெளியே போனா ராத்திரி அந்த பந்தம் முடிச்சிருவாங்க வச்சிருக்கிறாங்க தூக்கத்து மாதிரி இவங்களை மத்தியில விட்டு முன்னாள் நாலு பேர் பின்னா நாலு பேர் பந்தை முடிச்சு ராத்திரி இவங்க கூட்டி சேர்த்தாங்க அவர் அப்பெல்லாம் ஜோதிட்டு கதவை கூட்டிட்டு படக்க உள்ள போயிட்டாரு கதவை போட்டு வந்தாரு அவளை யாருன்னு கேட்ட அவங்க ஓடி வந்து அவள் கட்டிட்டேன் தம்பி கழிவுப்படுதான் தான் உங்களை பார்த்திருக்கிறேன் எப்படி வர முடிஞ்சது எப்படி வந்தீங்க தைரியமானு கேட்டது எத்தனையோ பேர் வர வேண்டும் என்று விரும்பி வர முடியாமல் போட்டாங்களே கடவுளங்கள் அனுப்பி வந்தார்கள் இடங்களை கூட்டிக் கொண்டு வந்து அவங்களாம் சொன்னார்கள் அந்த சொந்தக்காரர்கள் தங்கிவிடுங்க காலையில் வாங்கன்னு சொல்லி அவங்களை அனுப்பிட்டு ராத்திரி எங்களுக்கு உடனே சமையல் பண்ண போறாங்க மனை பிள்ளைலாம் ஊருக்கு போட்டாங்க கீழே தண்ணியில இருந்தாரு அப்ப எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம் தம்பி நீங்க ஒவ்வொரு எட்டு மலையில் ஏறி வரும் சிறுகுடல் பெருகுடலை சாப்பிடுறதுன்னு எனக்கு தெரியும் நான் பணம் மலைக்கு ஒரு ஆளு சாப்பிடாம போட்டால் நான் ஆண்டவர் அடிச்சு விடாது தெரியுமா என்ன சாப்பாடு பண்ணி கொண்டு பேசிட்டு இருக்கிறார் எப்படி என்ன பெரிய புத்தகம் இருந்தனால புத்தகம் அனுப்பியிருந்தாலும் கடவுள் சொன்னார் எங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்திருந்தார் அந்த ரெண்டு பூஜ்ஜத்திலையும் பச்சை குத்தி இருந்தான் அதுல நல்ல பாம்பு படம் இருக்கும் அவன் தான் அந்த ஆள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னோட சட்டம் இல்லாம சாரம் கட்டி அந்த படத்தெல்லாம் ராத்திரி பார்த்துட்டேன் சரி ஆள் இவர் தான் அப்புறமா காலில் அவரோட பேசி காரியங்களாம் சொல்லி தேவ சொல்றது தெரியுமா நான் சொல்ல வந்த காரியம் வேறு அங்க வந்து ஒரு ஆறாயிரம் இருந்து ஆறாயிரம் இருந்துட்டு தான் போடுமே எங்களை உட்கார வச்சுட்டார் ஆறாயிரம் உட்கார்ந்தோம் அந்த பல ஜாதி மக்கள் ஆறு பேர் வந்து ஆறாயிரம் கடந்து விடுகிறாரு என்ன சான் சொல்றான்னு தெரியுமா கடவுள் எனக்கு நல்ல காடு தந்தாரு நல்ல வீடு குடிசை கட்டி தந்தாரு நிறைய ஆடு மாடு தந்தாரு அது மாத்திர பிள்ளைகளை தந்தாரு எனக்கு ரெண்டு மனைவி மாத்திர மூணாவது மனைவியும் தந்தாரு அது அவங்களுக்கு தப்பா தெரியலையா அவரு அந்த ஊழியக்காரன் தப்பா தப்பா சொன்னா ஒருவன் வர மாட்டாங்க இப்ப சாட்சி கொடுக்கிற மக்கள் எல்லாம் அதைத்தான் கொடுக்கிறாள் தவிர எனக்கு வீடு தந்தார் காடு தந்தார் பிள்ளைகளை தந்தார் படிப்பு தந்தார் எனக்கு ரட்சிப்பை தந்தார் ஒரு ஜீவன் எனக்கு தந்தார் என்னோடு ஆண்டவர் இருக்கிறார் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிற உங்களுக்குள் இருக்கிறவர் அப்படின்னா உலகத்துடைய எல்லாமே நமக்கு வெள்ளி என்னுடையது பொண்ணு என்னுடையது முழுமையும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லியிருக்கிறது அந்த கர்த்தரை நமக்குள் வைத்துக் கொண்டு நாம் குறையுள்ளவர்களை போல அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருப்போமானால் நம்முடைய ஆண்டவரை பற்றி நாம் மிக சரியாக அறியவில்லை என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை யோகம் அறிந்திருந்தார் அவருக்கு உள்ள ஆண்டவர் இல்லை அப்படி அவருக்கு அவர் பெரிய நம்பிக்கை இழந்து போறதெல்லாம் விட்டு தருவார் நான் ஒரு நாள் அவரை பார்க்க முடியும் பார்த்து விட்டால் எல்லாம் கிடைக்கும் சரி ஆண்டவரோடு கூட பேசுகிறோம் அவர் தினமும் நம்மோடு கூட பேசிக் கொண்டே இருக்கிறார் அந்நிய பாசினால் பரியாசம் உதவினால் இந்த ஜனத்தோடு அவர் பேசுவார் இத்தனை அனுபவம் நம்மிடத்தில் இருந்த போதிலும் நம்முடைய எண்ணமெல்லாம் அவிசுவாசமான மனநிலை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகிறேன் ஒரு சாட்சி கொடுத்து முடிச்சு ஆறாயிரம் முடிஞ்ச உடனே இப்படி ரெண்டு கொண்டாட்டி மூணு கொண்டாட்டி வச்சிருக்கிறீங்க என்ன காரணம் இருக்காங்க எங்களுக்கு காடு நிறைய உண்டு மலையை கூட அவங்களே பந்து போட்டு அவங்க ஒரு பெரிய சொந்தக்காரன் மாதிரி ஒரு கொடுப்புள்ள ஒரு ஏரியா இருக்கும் அவங்க தான் காடு காடெல்லாம் பிரிச்சு விடணும் அவங்க புதுசா வெட்டின காட்டுல யாரும் போகக்கூடாது இப்படி அவங்களே பங்கு கொண்டு கொண்டு விவசாயம் பண்ணி நிறைய லட்சக்கணக்கான பண வருஷம் பேர் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் புதிய படக்காரங்க அவங்க உடுத்துறதுலாம் கோவணம் தான் அவங்க அதே நல்ல ட்ரெஸ் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அதனால என்ன சொல்லுவாங்க தெரியுமா நம்ம எல்லாம் குளிச்சு குளிச்சு விட்டு தண்ணீரம் கீழே இருக்கிறவங்க குடிக்கிறாங்க நம்ம தான் உயர்ந்த ஜாதி உயர்ந்த இடத்துல இருக்கிறோம் இல்லையா கையில் எடுக்காது குளிச்சு எட்டு நாள் பத்து நாள் அவருக்கு அப்படிப்பட்ட ஆட்கள் என்ன நினைச்சுதான் தெரியுமா நாம தான் உயர்ந்த ஆட்கள் பிரியமான ஜானமே அவர் சொன்னார் ஏன் இப்படி மூணு நாலு மணி வச்சிருக்கேன்னு கேட்டது என் வேலை செய்ய ஆள் கிடையாது அடுத்த காட்டுக்காரங்க வந்து வேலை சம்பளத்துக்கு யாருமே வேலை செய்ய மாட்டாங்க நேரம் மூணு நாலு மனைவியும் பத்து பிள்ளைகள் தான் அவன் தான் பெரிய படக்காரன் ஊர்ல அதனால நாங்கள் அப்படி செய்து விடணும் அதுக்கு தான் கடவுளை தேடுறாங்க பிரியமானவர்களே இயேசுநாதர் வந்து எதற்கு தெரியுமா நமக்குள்ளே வாசம் என்பதற்காக ஹலோ ஹலோலியா இந்த சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக மாற்றுவதற்காக ஹலோலியா நீங்க தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே ஹலோலியா தேவனுடைய ஆலயத்திற்கு கிரகத்துக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாதான் உயிரில்லாததெல்லாம் விக்கிரகம் என்று சொல்கிறதுன்னு சொல்கின்றது உயிரில்லாத மக்களோடு கூட வாழ்க்கை தொடர்பை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்கிறது சொல்கிறது நம்ம ரொம்ப கவனமாக ஆவிக்குரிய மக்களாகிய நாம் மிகவும் தெளிவுடையவராக இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லி சொந்தக்காரர் பயத்தாலும் சரி ஊரார் பயத்தாலும் சரி அதை குறித்து நான் கவலைப்படாதபடி நாம் ஜீவனை பெற்றிருக்கின்றவர்கள் மறித்தவர்கள் மௌனத்தில் இறங்குகிறோம் கருத்தரை துணிக்க மாட்டார்கள் நாமோ இது முதற்கொண்டு கொண்டு எந்தெந்தைக்கும் கருத்தரை சேர்த்து போவோம் ஹலோ இல்லையா பரலோகத்தில் போய் ஆண்டோடு திருப்பதற்காக அழைத்திருக்கிறபடினால் ஆவிக்குரிய வாழ்க்கையை கவனமாக இருப்பது நல்லது என்று ஆவியானவர் சொல்லுகிறார் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனத்தை வாசிக்கின்ற பொழுது இயேசுநாதர் உலகத்துக்கு வந்தது எதற்கு தெரியுமா ஒரு சபையை உருவாக்குவதற்காக ஒரு பரிசுத்தமான கூட்டத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக அதற்காக தம்மையை அதற்காக ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி பரிசுத்த பவுல் எழுதுகிறார் வாசிப்போம் தாமரை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து தாமரை தண்ணீர் சுத்திகரித்து கரைதரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமுள்ளதுமான சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் நம்மை அதற்காக ஒப்புக் கொடுத்தார் நம்மை அதற்காக ஒப்புக் கொடுத்தார் எதற்காக தெரியுமா ஒரு பரிசுத்த கூட்டத்தை உண்டு பண்ணும்படியாக ஒரு மனசுத்தமான சபையை தமக்கு முன் நிறுத்தும்படியாக தம்மை ஒப்புக் கொடுத்து ஆரம்பிச்சுதான் சொல்லுகிறது மீட்பர் நீரோடு இருக்கிறார் என்று கடைசி நாட்களில் பூமி மேல் நிற்பார் என்று அறிந்து அறிந்திருக்கிறேன் பூமிக்கு வந்தது எதற்கு தெரியுமா சிலுவையில் தன்னை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்க முடியாது விவசாய சொல்லும் பொழுது அவர் மறித்தார் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் எதற்கு மறித்தார் தெரியுமா ஒரு சபை உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக சில நினைக்கிறது போல சபைக்குழுக்காக சங்கத்துக்காக வரவில்லை ஒரு சபையை உண்டு பண்ணுவதற்காக அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மணிக்கு நான் சுத்திகரித்து கலைஞரை முதலாளர்கள் ஒன்றுமில்லாமல் பிழையற்றதும் மகிமையுள்ளதும் மாசற்றதுமான சபையாக அதை தமக்கும் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமையனருக்காக ஒப்புக் கொடுத்தார் பிரியமான தேவ ஜனமே நமக்காக பிதாவாகி தேவன் நம்முடைய குமாரனை சிறுவனை ஒப்புக் கொடுத்து அவர் சில ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை கொடுத்து நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டு வருவதை ஆரம்பித்து சொன்னால் எல்லா தீர்க்க தரிசன விடுதலில் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றனர் இருக்கிறோம் என்பதை எண்ணி எப்பொழுது ஆண்டவரை மையப்படுத்த வேண்டும் என்று தேவசனத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் எப்படி நமக்கு அந்த வாழ்வு கிடைத்தது எப்படி அந்த பாவத்தில் இந்த விடுதலை கிடைத்தது என்று பரிசுத்த பவுல் எழுதுவதையும் ஆசைக்கிறார் ரோமர்கள் நிறுவனம் ஆறாவது பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக மறித்தார் இப்பொழுது பிழைத்திருப்பது தேவனுக்காகவே பிழைத்திருக்கிறார் தேவனுடைய பிதாவுடைய சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று படைத்திருக்கிறார் அதுபோல நாமும் பாவத்துக்கு மறித்தோம் என்று பரிசுத்த பவனி சொல்லுகின்றார் இங்க வாசிக்கலாம் குலோசியர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் மற்றவன் பாவத்தின் நீங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே ஆகியான கிறிஸ்துடனே கூட மறித்தோமானால் அவருடனே கூட பயிற்சி கொடுப்போம் என்று சொல்லி அப்போ பிரசித்த போச்சு கிறிஸ்து பாவத்தை சென்று ஒரு தரம் அடித்தார் அப்படி நானும் பாவத்திற்கு என்று ஒரு தரம் ஆனால் கிறிஸ்துடனே கூட பிழைத்திருப்போம் அந்த இயேசு இந்த உலகத்தில் வந்தது நம்மோடு கூட பிழைத்திருக்க வேண்டும் என்பதற்காக யார் எப்படி கிறிஸ்துவோடு கூட பிழைத்திருப்பார்கள் தெரியுமா பாவத்திற்கு என்று மறித்தவர்கள் பாவத்துக்கு மறித்தவர்கள் அநேகர் பாவத்திலே மறித்து விட்டார்கள் பாவம் செய்து செய்து ஆத்மா மறித்து இருக்கிறார்கள் நாம் பாவத்திற்கு மறித்தவர்களாக பாவம் இல்லாதபடிக்கு செத்து போகும்படியாக மறித்தவர்களாக இருக்கின்றோம் அதனால தேவனோடு கூட பிழைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார் குலேசர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலும் உங்கள் ஜீவன் மறைந்திருக்கின்றது பாவத்திற்கு மறுத்தவருடைய ஜீவன்கள் எல்லாம் தேவனோடு கூட இணைந்து விட்டதாம் அந்த ஜீவன் அவர்களுக்குள்ள வந்துவிட்டபடினால் அவருடைய ஜீவன் தேவனோடு கூட இணைந்து விட்டது என்று பவுலடியார் எழுதியிருக்கிறபடினால் மகா பெரிய மேன்மை ஒரு பெரிய ரகசியம் கிறிஸ்துவான ஒரு நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது அந்த ரகசியம் என்று சொல்லியிருக்கிறபடினால் பிதாவாகி தேவன் நம்முடைய மனதில் வைத்திருந்த ரகசியத்தை நம்முடைய அப்போ வெளிப்படுத்தி அதை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றபடினால் உங்களுடைய எண்ணம் எல்லாம் இறைவனுக்காகவே வாழ வேண்டும் என்ற எண்ணமாக மாறட்டும் ஆறாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் எப்படி சொல்லுகின்றார் பாவத்துக்கு மறுத்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் பாவத்துக்கு மறித்த இனி அதிலே எப்படி பிழைப்போம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா அந்த மரணம் எப்பொழுது ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும் தெரியுமா ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும் பொழுது பாவமானது முற்றிலுமாக நீங்கி மரணம் என்று சொல்வது அது நம்மை விட்டு அது வெளியேறி விடுகின்றது எப்படி மாமிசத்தினுடைய உயிர் ரத்தத்தில் இருக்கிறது அந்த ரத்தம் வெளியேற்றி வெளியேறிவிட்டவுடனே இந்த பாடி மறித்து விடுகின்றது அதுபோல ஆன்மாவில் இருக்கிற பாவமெல்லாம் சென்று வெளியேற்றின உடனே அந்த ஆத்மா பாவத்திற்கு மறித்து விடுகிறது இல்லாத ஒரு தன்மை அடைந்து விடுகின்றது அங்கே அவருடைய ஜீவனுடைய பிரவேசிக்க ஆரம்பிக்கின்றது ஞானசாந்தி அவரோடு கூட மறித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று திருச்சபையில் கொடுக்கிற ஞானசாந்தி எதற்கு தெரியுமா மக்களை பாவம் போக கழுவதற்காக பாவத்திற்கு மறிக்க வைப்பதற்காக பாவம் இல்லாத ஒரு வாழ்வை கொடுப்பதற்காக ஞானஸ்தானம் தரப்படுகின்றது இதை அடைந்து கொண்ட மக்களாகி நம்ம எல்லாரும் பாய்க்கிறான் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் தண்ணியில் முக்கிறது மாத்திரம் ஞானஸ்தானம் இல்லை தன்னை சரி ஆத்திர உலகத்தில் முங்கி குடிக்கிறான் அதுவே போதும் என்று எல்லாரும் எண்ணிக்கொள்கிறார்கள் அப்படி இல்லாதபடிக்கு ஞானசாரம் என்று சொல்வது பாவம் போக கழுவப்படுவது பாவத்திற்கு ஒரு மனுஷனை மறிக்க வைப்பது என்று எழுதியிருக்கிறபடினால் அப்படி மறிக்கிறவர்களுக்குள்ளே இறைவனுடைய ஜீவன் தங்கியிருக்கிறது என்று பரிசுத்தறியதன் சொல்லுகின்றது ரொம்ப ஆறு மூன்றாவது வசனத்திலும் அதை வாசிக்கின்றோம் கிறிஸ்தியசுக்குள்ளாக ஞானசானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மனத்துக்குள்ளாக ஞானசானம் பெற்றது அறியாதிருக்கிறீர்களா ஹலே இயேசுநாதர் பூமியில் இருந்து நின்றது எதற்கு தெரியுமா நம்முடைய பாவத்திற்காக மறிப்பதற்காக அந்த மரணத்தை நாம் ஞானஸ்தானத்தின் மூலமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரும் நாமும் ஒன்றாக மாறிவிடுகிறோம் என்று பரிசுத்தம் சொல்லுகின்றார் மற்றபடி இயேசுநாதர் கும்பிடுற எல்லாரும் இயேசுநாதர்கள் இணைந்து கொள்ள முடிகிறதில்லை பாவத்தை விட்டு விலகிவிட முடிகிறதில்லை பாவ மன்னிப்பது என்று ஞானஸ்தானம் பெறும் பொழுது இந்த ஐக்கியம் நமக்கு உண்டாகிறது என்று பரிசுத்த வேதம் படிப்பிக்கிறது அதற்காக ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்வோமாக வெளிப்படுத்தலாகவும் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து உள்ளவராக ஒரு ரகசியத்தை வாசிக்கலாம் சிறிய நடத்திலே இயேசுநாதர் பிறந்தாராம் அதனால கடைசி நாட்களே தேர்ந்த திருச்சபை தேவனுடைய வேலையை செய்து முடிப்பதற்கு ஒரு ஆன்மகவை கருத்தர் உண்டு கொண்டுகின்றாராம் அது ஒரு சிறிய நலத்திலிருந்து பறக்கிறது என்று இங்கே பரிசுத்தாவிய நிர்ணயித்திருக்கிறார் வாசிப்போம் பெரிய ஒரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது ஒரு சிறிய சூரியனை அணிந்திருந்தால் அவர் பாதங்களிலே சந்தனும் அவர் சிரசின் பன்னிரண்டு நட்சத்திரங்களும் கிரீடமும் இருந்தன அவர் கற்போதா இருந்து பிரசோதனிடமிருந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினால் அப்பொழுது வேறு அடையாள வானத்திலே காணப்பட்டது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் ஏழு முடிகளையுடைய சிவப்பான பெரிய வலுசற்பம் வலுசற்பம் இருந்தது அதன் வாழ் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்று தந்தை இழுத்து அவர்களை பூமியின் விலை கழித்து பிரசோதனப்பட்டிருந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவருடைய பிள்ளையை கற்பித்துக் கொள்ளும்படி இந்த பலி சொல்பா அவளுக்கு முன்பாக நின்றது சதுர ஜாதிகளை இரும்பு போலால் ஆளுகை செய்ய ஆண் பிள்ளை அவள் பெற்றாள் அவருடைய பிள்ளை தேவனத்துக்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது ஆவிக்குரிய மண்டலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ன நடக்கப் போறது என்று சொல்லி கருசவர்களுக்கு தெரியாது இளையசுநாதரை கும்பலுடன் அவர் நம்மை கைவிட மாட்டார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் தவிர நம்முடைய எதிராளியாகிய பி சாசானவன் எவ்வளவு பெரிய திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்பதை அறியாதிருக்கிறான் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அதனால ஸ்ரீனிடத்தில் பிறந்தவராகிய தேவகுமாரனுடைய வேலையை பூர்ணமாக நிறைவேற்றி முடிப்பதற்கு கடைசி நாட்களில் ஒரு ஸ்திரீயாகிய சபை ஆண்டு உருவாக்குகிறார் என்றும் அந்த சபையின் மூலமாக ஒரு ஆண்களை பரமைத்து அதன் மூலமாக சாத்தானுடைய கிரிகளை அழிக்க வேண்டும் என்று தேர்வு திட்டமிட்டிருக்கிறார் என்று பரிசுத்த வேதாக இருக்கிறது இதை அறிந்து கொள்ளாமல் நிச்சயமாக சாத்தானுடைய தந்திரத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளவே மாட்டார்கள் எல்லாரையும் பாவம் செய்து தேவமகிமையற்றவர்களாக மாற்றிவிட முடியுமே தவிர அவளை பூர்ணப்படுத்துவதற்கு யாராலும் முடியாது ஒரு அடையாளத்தில் தரிசனத்தில் காண்கிறார் ஏவான் தனக்கு பின்னாலே நடக்கிற சம்பவத்தை கடைசி நாட்களிலே பூமியில நெருப்பார் என்று சொல்லி விதமாக வேவு சொல்லுகின்றார் கடைசி நாட்கள் இப்படி ஒரு ஆலயம் சபை எழும்பும் என்று சொல்லி விவசாயத்திற்கு ஒரு செய்ய சொல்லி இருக்கிறார் வாசிக்கலாம் விவசாயம் இரண்டாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனம் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பருவதன் பருவதன் கொடுமுள்ள ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும் எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் பிரதான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நான் கருத்தரின் பருவத்துக்கும் யாக்கோபன் தேவனுடைய ஆலயத்துக்கு போவாருங்கள் அவர் தனது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் ஒரு பாதைகளில் நடப்போம் என்பார்கள் மேலில் சீயோனிருந்து இருந்து கருத்துடைய வசனம் வெளிப்பட கடைசி நாட்களில் கருத்தினுடைய ஆளும் எப்படி எழும்பும் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது திரளான ஜாதிகள் புறப்பட்டு வருவார்கள் நாம் கருத்துடைய பருவத்தை யாக்கோபந்தியருடைய ஆலயத்தில் போவார்கள் அவர் தம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவருடைய பாதைகளை நடப்போம் என்பார்கள் இப்ப ஆண்டனுடைய வழியை போதிக்கிறதுக்கு ஆள் கிடையாது தெரியும் சிலருக்கு இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் உடுத்தணும் இப்படிதான் நடக்கணும் தெரியும் ஐயா பிடிச்சவங்க யாரும் வர மாட்டாங்க அதெல்லாம் நாமெல்லாம் நமக்கு இதுக்கு நம்முடைய பாக்கெட் நிரம்ப நம்ம ஆளை விட்டு போகணும் அவ்வளவுதான் அப்படிதான் ஊழியர்கள நடக்கும் டிவி பிரசங்கமா இருந்தாலும் மேட பிரசங்கமா இருந்தாலும் கன்வென்ஷன் கூட்டமாக இருந்தாலும் சபை கூட்டமாக இருந்தாலும் அதைத்தான் பேசுகின்றார்கள் தவிர இறைவனுடைய வழியில்தான் இப்படி போனால் மாத்திருந்தால் ரன்ஷிப்பு உண்டு பரலோகம் உண்டு என்று சொல்லுகிற ஆட்கள் இல்லை என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் ஆகையினால கத்தோடைய ஆலயமாக பருவதும் கடைசி நாட்களே பர்வதங்களுக்கு மேலாக இருக்கிற எல்லா சபைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கும் சகல ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் இப்படி ஒரு சிறிய அந்த வெளிப்படுத்தலாக யோகாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது இது எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இயேசுநாதர் பிறப்பதற்கு முன்னால் வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்படுத்தல் இயேசுநாதர் பிறந்த பிறகு அவர் நிலைமையில மறித்து உயிர்த்தெழுந்து இதனால் சீசனுக்கு அதிகாரம் கொடுத்து சபை சாமிக்கப்பட்ட கடைசி நாட்களிலே யோகான பூசலும் பத்மதிகளை நாடு நடத்தப்பட்ட பொழுது அந்த மாதிரி சிறைச்சாலைக்காக நாடு நடக்கும் மனுஷ சஞ்சாரம் இல்லாத மிருக ஜீவன்கள் வாழ்ந்து கொண்டது தீவில் அவர் இருக்கும் பொழுது பரம தரிசனத்தை கண்டு இப்படி எழுதுகிறார் இன்னொரு சிறிய ஒன்று எழுந்து போகிறது அந்த இருக்க மனசு கண்ட தரிசனத்தை அவர் திரும்ப நிலை கூர்ந்து இப்படி தரிசனம் காணுகிறார் பெரிய அடையாளம் ஒன்று வானத்திலே காணப்பட்டது இருந்தால் ஒரு சிறிய சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கடை சந்திரமும் ஒரு சரசு மேலே பன்னிரண்டு நட்சத்திரம் உள்ள கிரீடம் இருந்தது அவள் கருப்பாவதியா இருந்து பிரசவதனை பற்றி பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள் அப்பொழுது இன்னொரு அடையாளத்தை அவர் பார்க்கிறார் அல்லையா அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே கவனப்பட்டது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் ஏழு முடிகளையும் உடைய சேப்பான ஒரு வலுசற்பம் இருந்தது நட்சத்திரங்களில் மூன்று ஒரு பங்கை எடுத்து அவைகளை பூமியில் விளத்தளித்து பிரசவப்படுகிற அந்த பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த பலஸ்வரூபம் அவளுக்கு முன்பாக நின்றது அநேக பரிசுத்தவான்கள் இந்த அந்த சிறு அந்த சிறிய அந்த பிள்ளையை வேண்டும் என்று அந்த நின்றது என்று சொல்லி விதமாக அப்படியானால் அந்த யாரும் செய்யக்கூடாது மக்கள் பூரணப்பட்டு வருகைக்கு பொருளாக எடுத்துக் கொள்ளப்படக்கூடாது என்று தடை செய்வதற்காக அந்த பலசற்பம் கோபாவேசமாக தன்னுடைய முழு ஆளுகை உலகத்திற்கு எல்லா ஆளுகையின் ஆளுநர்களோடு சேர்ந்து தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கின்ற காலத்திலே அந்த ஆண் பிள்ளை தேவனிடத்தில் தேர்வு சிங்காசனத்தை எடுத்துக் கொள்ளப்பட்டது ஐந்தாவது வசனம் சகல ஜாதிகளையும் இரும்பு கொள்ளால் ஆளுகள் செய்யும் ஆண் பிள்ளை அவள் பெற்றாள் சகல ஜாதிகளும் இருப்பு கொள்ளால் ஆளுகள் செய்யும் ஆண்பிளை அவள் பெற்றாள் பிள்ளை தேவனத்துக்கு உங்களுடைய சிங்காசனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அது தேவனிடத்துக்கு தேவனுடைய சிங்காசனத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டது எந்த பரிசுத்த யோகான் எழுதியிருக்கிறார் எப்படி ஒரு ஆண்பிள்ளை ஒரு சிறி ஒரு கண்ணிகை கற்பதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாள் என்று திருக்கத்தரசி ஆகிய ஏசாயை சொல்லியிருந்தார் அன்றிருந்த வேத பண்டிகைகளை ஒத்துக்கொள்ளவில்லை அவர் ஏழை குடும்பத்தில் கஞ்சிக்கு இல்லாத குடும்பத்தில் பிறந்து விட்டபடினாலே ஏழைகளை சீசனாக கூட்டி வைத்திருந்தபடினாலே கல்வி அறிவு இல்லாதபடினாலே அவரை மேசியா என்று ஏற்றுக்கொள்ள முடியாதபடி தள்ளி வைத்து விட்டார்கள் ஆனால் அவரோடு கூட கூட்டமட்டமாக மக்கள் சேர்ந்தார்கள் சிலுவில் அடித்தவர் உயிர் தெழுந்த பிறகு அதிர்ச்சி அடைந்தார்கள் சீசனுடைய வல்லமையான பிரசங்கத்தினாலே அற்புத அடையாளத்தினால பிரதான ஆசாரியர்கள் சந்திக்கப்படும்படியாக பெரிய அற்புதங்களை கருத்து நடப்பித்துக் கொண்டிருந்தார் அதுபோல் அந்த கடைசி நாட்களிலே ஒரு ஸ்திரீ ஒரு ஆண் பிள்ளை பருவாள் என்று வேதம் சொல்லுகின்றது இது அறியாமல் இருக்கிற மக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார் வேதம் இந்த உள்ளாடு எண்ணிக்கொண்டிருக்கிறார் பிரசங்கித்தது போதும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சரியாக பிரசங்கிக்கவில்லை என்பது நமக்கு தெரியும் மக்களுக்கும் தெரியும் அதனால் அருமையான தேவஜானமே ஒரு ஆண் பிள்ளையை பெற்றால் அது தேவனிடத்துக்கும் தேவனுடைய சிங்கவாசனத்தை எடுத்துக் கொள்ளப்பட்டது ஹலே இயேசுநாதர் பூமியிலே வந்த பிறகு நடக்கின்ற சம்பவங்கள் எல்லாம் திருமணம் தரப்பட்டிருக்கிறது அவைகள் திருச்சபைக்கு அறிவிக்கப்படுகிறது ஆவியாளர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஹலலியா ஹலலியா சபைக்கு மாத்திரம்தான் ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுமே தவிர வெளியுள்ளதுக்கு வெளிப்படுத்தப்பட மாட்டார் இயேசுநாதர் மூன்று ஆண்டுகள் உலகத்தில் ஊழியம் செய்த பொழுது அற்புதங்களை செய்தார் அடையாளங்களை செய்தார் அப்பங்களை ஆசீர்வித்து கொடுத்தார் மக்களுக்கு போதிக்கும் போதெல்லாம் ஓமானமாக பரவராஜ் ஒரு கடவுளை கொப்பா இருக்கிறது அது கடல்ல மீன் பிடிக்கிற ஒரு நிலை கொப்பாக இருக்கு பிடித்த வாழ் கொப்பாக இருக்கு பிடித்து ஓமானமாக தான் சொல்லிக் கொண்டிருந்தாரே தவிர விளக்கமாக மக்களுக்கு சொல்லவில்லை சீசனில் கேட்கிறார்கள் அவர்களுக்கு அவமானமாக சொல்கிறீரே எங்களுக்கு மாத்திரம் விளங்கி தருகிறேன் இருக்கின்ற காரணம் என்று கேட்டபொழுது அவர்கள் விளங்கிக் கொள்ளாமல் இருப்பதற்காக அப்படி செய்யப்படுகிறது இதே பிரசங்கள் எல்லாம் மக்களுக்கு பிரசங்கப்பட வேதத்தை பற்றி சரியாக பிரசங்கிக்காதபடி சில விசுவாசத்தில் கிடக்க நன்மைகளை மாத்திரம் பிரசங்கிப்பதற்கு காரணம் என தெரியுமா அவர்கள் மற்றதை புரிந்து கொள்ள வேண்டாம் என்று அப்படி செய்யப்படுகிறது அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை நமக்கு கருத்த ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார் அதை அறிந்திருக்கிறபடினால் கை கொண்டிருக்கின்றபடினால் நம்முடைய எதிர்காலம் புனிதமானது நம் மகிமையான இடத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கருத்திற்கு நன்றி செலுத்த வேண்டும் ஒரு ஸ்திரீ ஒரு ஆண் பிள்ளையை பெற்றால் இருப்பு கோலால் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு மகளை பெற்றால் சாத்தாவுடைய வல்லமைகளை அழித்து தேவ ஜனங்களை ஆட்சிபடத்தில் அமர்ந்து உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு பெருந்தலையை கருத்தர் உருவாக்குவார் என்று சொல்லி வேதப்பத்தில் எழுதியிருக்கின்றது போல அந்த வெளிப்பாட்டுக்குள்ள நாம் எல்லாரும் வந்திருக்கிறோம் நம்மளுக்கெல்லாம் தரிசனம் காட்சியின் மூலமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது இஸ்லாமில் பிறப்பதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி யோமுக்கு அந்த தரிசனம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாட்களில் பூமியில் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் அவ்வளவுதான் அவருக்கு வெளிப்படுத்தல் விவசாயம் சொல்லும் பொழுது ஒரு கண்ணியை கற்போதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவார் என்று சொன்னார் அடுத்த ஒரு சிலுவையில் அடிக்க அவர் பாடுபட பாடுபடக்கூடிய நாசனாக மறித்தவராக மறித்த பிறகு பாதிகளோடு அடக்கம் பண்ண வேண்டும் என்று எண்ணினார்கள் ஐஸ்வர்யங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லி அவர் தீர்க்க சொன்னது போல அது நடந்து முடிந்து விட்டது இது நடக்கும்படியாக எழுதப்பட்டவர்களெல்லாம் நிறைவேறப் போகின்றது தீவில் இருக்கும் பொழுது தேவ தரிசனம் கண்டு யோவான் எழுதியிருக்கின்றார் அது நிறைவேறப் போகின்றபடி நான் நம் பாக்கியவானாக இருக்கின்றோம் பிள்ளை பேற்றினால் தான் ரட்சிப்பு உண்டாகதான் பூர்ண ரட்சிப்பு கிடைப்பது எப்ப கிடைக்கும் தெரியுமா இந்த பிள்ளை பேர் எப்படி அந்த ஆண் சரியானவர் ஒரு ஆண் பெண்ணை எப்படி பெற்றெடுக்க போகின்றாலோ அது வந்து மரணம் அடைந்து எப்படி மகிழ்ச்சி அடைந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு பரலோகத்தில் செல்ல போகின்றதோ அப்பொழுதுதான் திருச்செடியாகிய ஸ்திரீக்கு பூர்ண ரட்சிப்பு உண்டு என்று சொல்லி அப்போசனாகி பரிசுத்த போல் தீவிரத்தை நிரூபம் எழுதும் பொழுது இப்படி ஒரு வாசகம் எழுதியிருக்கிறார் ஒன்று நியமத்தையில் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்திலும் நிலை கொண்டிருந்தால் உள்ளை பேற்றினாலும் ரசிக்கப்படுவாள் என்று இருக்கு அப்படியானா குழந்தை படுற கும்பல்தான் ரட்சிக்கப்படும் தான் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது இது வேதவாக்கி ரட்சிக்கப்படாதான் குழந்தை பெறாமல் கண்ணியில் எல்லாருமே ஆன்மீக ரட்சிப்பு அடைந்து கொண்டுதான் இருக்கிறார் திருச்சபைக்கு அது எழுதப்பட்டிருக்கின்றது பவுல் இடையிடையே திருச்சபை நான் சபையை கொடுத்தும் கிறிஸ்துவை கொடுத்து எழுதுகிறேன் என்றெல்லாம் சொல்வார் கணவன் மனைவி எழுதி வரும்போது திடீர்னு ஒரு வார்த்தை போடுவார் கிறிஸ்துவை பற்றி சபையை பற்றி நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்வார் இந்த இடத்திலே ஆயுதமாக எழுதுகிறார் அதாவது விதமாய் விசுவாசத்திலே உறுதியுள்ளவனாக பரிசுத்தத்தில் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பற்றி அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவார் சபையின் பிள்ளைகள் எல்லாரும் விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்திலும் நிலை கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை நிலை கொண்டிருந்தால் விழுந்து முகாதபடிக்கு பொன்னாடி விடாதபடிக்கு நிலைவரமாக நிலை கொண்டிருந்தால் அந்த பிழை பெற்றினால் ரசிக்கப்படுவார்கள் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிற ரட்சிப்பை அனுப்பும்படி இரண்டாம் பாவம் இல்லாமல் தரிசனமாக எழுதியிருக்கின்றபடினால் அந்த ரட்சிப்பு எப்போ கிடைக்கும் என்றால் இந்த பிள்ளை ஆண்பு இந்த சிறிய ஆண்டுகள் ஆண் பிள்ளையை பெற்ற பொழுது நடக்கும் என்று சிறு பரிசுத்தமாக சொல்லுகின்றார் அந்த காரியத்துக்காக நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கின்றோம் அடுத்தவை நடக்க போறோம் என்பதை அறிந்திருக்கிறபடினால் ஆண்டு நாம் சோத்தரிப்போமாக எபேசியர் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது நமக்கு வருகின்ற சோதனையில மகா பெரிய ஒரு சோதனை இப்பொழுது இருக்கிறது அது என்ன என்று சொல்லி வாசிக்கலாம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல பிரயத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு வானமண்டலத்தில் பொல்லாத ஆமிசேனோடு நமக்கு போராட்டம் உண்டு எனில் மாமிசத்தோடு ரத்தத்தோடும் அல்ல அநேகர் மாமிசத்தோடு ரத்தத்தோடும் உள்ள போராட்டத்தில் ஜெயம் பெற்றுவிட்டோம் இப்ப நம்ம அநேகருக்கு மாமிச போராட்டம் வருகிறது இல்லை பலர் அதிலேயே விழுந்து விழுந்து கிடக்கிறார்கள் அது மேல செல்லவே முடியாத காரியம் மாமிசத்தை ஏதாவது ஒரு டெஸ்ட்ல பாஸ் பண்றவங்க தான் அடுத்த டெஸ்ட் விடுவாங்க அப்படி விட்டு விட்டுதான் பெரிய சாம்பியனோட விட்டு அவங்க உலக ஒலிம்பிக் எல்லாம் போய் மெடல் எல்லாம் வாங்கி வருகிறார்கள் முதல் சுற்றிலே தோற்று மறுபடியும் வீரர்களாக எடுக்கிறது இல்லை அதுபோல பரிசுத்தாவில் அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும் மாமிசத்தோடு ரத்தத்தோடு உள்ள போராட்டத்தில் ஜெயம் பெறாதவர்கள் அடுத்த போராட்டத்தில் வர முடியாது அவ்வளவு போய்விட்டார் என்பது என்னுடைய பொருள் ஆகினாலே மாமிசத்தோடு ரத்தத்தோடும் அல்ல திரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் உலகத்துள்ள அதிகாரங்கள் இப்படி கிறிஸ்தவனா இருந்த வேலை கிடையாது ப்ரொமோஷன் கிடையாது அப்படி போல இதெல்லாம் போராட்டம் தான் சிலர்களை விழுந்துடுறாங்க ஐயோ பிழைப்பு போடுமே சலுகை போடுமே சம்பளம் போடுமே இப்படி வேலை கிடைக்காதே அப்படின்னு கிறிஸ்தவனாக இருக்க மனம் இல்லாத பிடிக்க அப்படி மறைமுகமா சர்டிபிகேட் வாங்கி அந்த அதிகாரத்துக்கு பயந்து வாழுகிறார்கள் துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் அதாவது உலகத்தில் இருக்கிற சாத்தானுடைய ஆளுகைக்கு ஆளுகை அந்தகார சக்திகளெல்லாம் வந்து மாவ போராட்டங்களை தந்தமுறை போராடுகின்றது அதில் மாத்திரமல்ல கடைசியாக வானமண்டலங்களில் உள்ள பொருளாதார ஆவிகளின் செயல்களோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு இப்ப இந்த ஆவிகளெல்லாம் இறங்கி போராடி கொண்டிருக்கிறது ஒரு வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை கண்டம் போடணும்னா அந்த மாநிலத்தில் ஆவிகள் வேறு கலராக இருக்கிறது வேறு தோற்றமாக இருக்கிறது அவைகள் வந்து போராடுவதை காண முடிகின்றது அதிலிருந்து வெற்றி பெற வேண்டுமானால் நமக்கு சரியான ஆவிக்குரிய வல்லமை வேண்டும் விசுவாசம் வேண்டும் அது மாத்திரமே அந்த போராட்டம் எப்பொழுது நமக்கு மாறும் என்று சொன்னால் அந்த பிள்ளை ஆண்களை பெற்ற பிறகு பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள் ஹலோ அவருடைய சதித்தண்டத்தின் ஒரு பெரிய வேலை திரும்ப சாத்தா என்ன செய்வான் பாருங்க வியாதியை கொடுக்க மாட்டான் நஷ்டத்தை கொடுக்க மாட்டான் நஷ்டத்தை கொடுக்க மாட்டான் என்ன கொடுப்பான் என்று சொல்லி நன்றாக தெரிந்து கொள்ளுங்க அது நம்ம அநேகருடைய உள்ளத்தில் உருவாகி வந்து கொண்டே இருக்கிறோம் வாசிக்கலாம் வெளிப்படுத்த பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனம் உலகமனத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வல்சகம் தள்ளப்பட்டது உலக வரைத்தையும் மோசம் போக்கக்கூடிய பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்படுற வலுசற்பம் பூமியிலே தள்ளப்பட்டது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார் அதனுடைய அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ரட்சிப்பும் வல்லமை தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கு இருக்கிறது பூர்ணமான ரட்சிப்பு எப்போ உண்டாக தெரியுமா அந்த சாத்தான்களை தள்ளப்பட்ட பிறகு அவருடைய வல்லமைகளை தள்ளப்பட்ட பிறகுதான் இந்த பூர்ண ரட்சிப்பு மக்கள் கிடைக்க முடியும் ஆகையினால பிள்ளை பேற்றினால ரட்சிக்கப்படுவாள் அந்த பிள்ளைதான் மேலே போய் இந்த வேலை செய்கிறது அதை நாம் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் இவ்விதமாக ரட்சிப்பும் வல்லமையும் இப்பொழுது நம்ம தேவனுடைய ராஜ்யம் உண்டாயிருக்கிறது இரவும் பகல் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தம் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறோம் தாழ தள்ளப்பட்டு இரவும் பகலுடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறோம் தாழ தள்ளப்பட்டு போனான் ஒருவர் ஒருவர் குற்றம் சாட்டுகிறோம் இந்த வேலை இன்றைக்கு அநேகருடைய உள்ளத்திலே பரவலாக விளைந்திருக்கிறது நேசித்தவர்களை நேற்று வரைக்கும் அன்பாக வைத்திருந்தவர்களை இன்றைக்கு அவர்களை குற்றம் கண்டுபிடிப்பதும் குற்றம் சாட்டுவதும் இப்படிப்பட்டதான உணர்வுகள் ஏன் வந்தது நம்ம உணராமல் இருக்கிற காரணம் தெரியுமா அந்த மாநமன்றத்தில் பொல்லாத ஆளுடைய சேனைகள் இறங்கி இருக்கின்றன எல்லாருக்குள்ளும் அப்படிப்பட்ட எழுச்சிகள் உண்டாயிருக்கின்றது இவர் இந்த விடுதலை எப்போ கிடைக்க போய் தெரியுமா அது கீழே விட தள்ளப்பட்டது இந்த ஒற்றுமை குறைவுள்ள மக்கள் உண்டாகி உண்டாகி தேவை வல்லமிடங்களை குறைந்து பரிசுத்தம் குறைந்து தேவ பிரசன்னம் குறைந்து ஆவிக்கிரியத்தில் ஒரு வீழ்ச்சி உண்டாகக்கூடிய நிலையை சாத்தான் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான் ஆனால் நாம் ஜெபித்ததை பாதுகாத்து வைத்திருக்கின்றோம் அந்த கிரியைகள் பூர்ணமாக அழிக்கப்படுவது எப்ப தெரியுமா அவன் தள்ளப்பட்ட பிறகு இந்த நம்முடைய சகோதரர் மேலே குற்றம் சுமத்து குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போறான் அருமையான தேவச்சாரமே இப்படிப்பட்ட எல்லா ஏற்பாடுகளும் வேதத்தில் எழுதி திருச்சபைக்கு கையளிக்கப்பட்டு இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கின்றது அடுத்து ஆண் பிள்ளை பெற வேண்டியதை பாக்கியான ஒரு காலமாக இருக்க என்பதை உங்களுக்கு அறிவித்துள்ளது அப்படிப்பட்ட சோதனைகள் எல்லா இடங்களிலும் உருவாகி இருக்க மறைமுகமாக ஒருவர் ஒருவர் கடுத்து பேசுகிறது ஒருவர் ஒரு குற்றம் சாட்டுகின்ற ஒரு மனதில் எல்லாருக்கும் உருவாகி இருப்பதை காரணம் என்னவென்றால் இந்த ஆவிகளை இறங்கி போராடி கொண்டிருக்கிறபடினால் நம்ம அவர்கள் மிக கவனமாக ஏன் நமக்கு இந்த எண்ணம் வந்தது என்பதை உணர்ந்து ஒவ்வொரு அறிக்கை செய்து விட்டுவிட்டு தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தேவ சமூகத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் இது சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரமாக இருக்கின்றது இங்கே வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனத்தை வாசிக்கும் போது யார் தள்ளுகிறது எப்போது தள்ளப்படுவாள் என்று இங்கு விளக்கம் எழுதியிருக்கிறத வாசிக்கிறோம் வானத்தை யுத்தம் உண்டாயிற்று மிகாவேலும் அவனைச் சேர்ந்த தூதர்களும் மலுசற்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள் மலுசற்பம் அவனைச் சேர்ந்த தூதர்கள் யுத்தம் பண்ணி ஜெயம் கொள்ளவில்லை வானத்தில் இருந்த இடம் காணப்படாமல் போய்விட்டது பூமியிலே தள்ளப்பட்டது மிகாவிலும் அவனை சேர்ந்த தூதர்களும் பொதுவாக எல்லாரும் இப்பொழுது மிகாவில் என்று ஒரு தூதர் இருக்கிறார் அவர் தான் தள்ளுவார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி அல்ல மிகாவிலுக்கு நம்முடைய தமிழ் ஜனங்களை பாதுகாப்பதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் சாத்தானோடு போர் புரிவதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு அந்த அதிகாரத்தை தேவன் திருச்சனையுடைய தலைமைக்கு கொடுத்திருக்கிறார் என்று அந்த மிகாவிலே தானியனிடத்தில் வந்து சொன்னதாக தானியலின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரி இருபத்தி ஒன்னாவது வசனத்தில் வாசிக்கலாம் சக்தி எழுத்தில் கண்டிருக்கிறது நான் உனக்கு அதாவது ஏற்கனவே வேதத்தில் எழுதியிருக்கிற ஒரு காரியத்தை நான் உனக்கு தெரிவிப்பேன் உங்கள் அதிபதியாகி மிகாவிலை தவிர என்னோடு கூட சாத்தானுக்கு விரோதமாய் பலன் கொள்கிற வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி மிகாவில் தூதன் சொல்லுகிறார் எப்ப சொன்னார் தெரியுமா தானியலுக்கு ஒரு பெரிய வெளிப்படுத்தலுக்கான விளக்கம் கிடைக்கவில்லை ஜெவமணி கொண்டிருந்தார் ஒரு நாள் வரைக்கும் பகல் கிடைக்கவில்லை ஆனா வேதத்தில் சொல்லியிருக்க மிக அவர் வந்து காவிரியில் சொன்ன மிக பிரியமானவன் ஆகினால் வேண்டிக் கொள்ளும் தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது ஆனாலும் நான் இங்கே

உங்கள் அதிபதியாகிய மிகாவினை தவிர என்னோட கூட அவர்களுக்கு விரோதமாய் பலன் கொள்கிற வேறு ஒருவரும் இல்லை அந்த பனிரெண்டாம் அதிகாரம் தானியல் புத்தகம் ஒன்றாவது வசனம் வாசிக்கலாம் உன் ஜனத்தின் புத்திரனுக்காக இருக்கிற பெரிய அதிபதியாக மிகாவில காலத்திலே எழும்புவான் உன் ஜனத்தின் புத்திரனுக்காக இருக்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவில காலத்தில் எழும்புவான் யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுவதும் உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார் அப்படிதான் ஜீவ ஜீவபுஸ்தத்தில் எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய திருச்செல்படிகளை மாத்திரம் விடுவிக்கப்படுவார்கள் அப்படி அல்லாத எல்லாரையும் அந்தி கிறிஸ்து தன்னுடைய முத்திரைகளை குத்தி தன்னுடைய ஆளாக்கி அழைப்பதற்கு திட்டமிடுகிற போராட்டம் கடைசி நாட்கள் வரும் யாதொரு ஜாதியாரும் தோன்றுமே காலம் முதல் உண்டாயிருக்காத மகா பெரிய ஆபத்து காலம் இன்னைக்கு வரப்போகின்றது தேவ ஜனங்களுக்கு மிகுந்த கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு காலம் எல்லாரும் முத்திரை குத்தி கொண்டு அந்த ஆபத்து கூட கடந்து போயிடுவார்கள் புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் விடுவிக்கப்படுவார்கள் அதனால மிகாவில் என்று சொல்லக்கூடிய எப்படி எலியாவின் ஆவி போடைவர் என்று சொல்லியிருப்பது போல அந்த மிகாவை போல சாத்தானை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி உள்ள மன்னமையில் ஒரு ஆளை கத்தனை எழுப்பி சாத்தானை கிழவரை தள்ளி நிமிடமாக திருச்செவின் பிள்ளைகளை பாதுகாக்கப் போகிறார் என்று திருமறையில் இந்த ரகசியங்கள் எல்லாம் தரப்பட்டது யாரோ ஒரு சமதனாக பிரசங்கல தேவனுடைய வார்த்தைகளை நாம் பிரசவிக்கிறோம் பிரியமான தேவ ஜனமே இதெல்லாம் தீர்க்க தரிசனங்களாக எழுதப்பட்டிருக்கின்றபடினால் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று கடைசி நாட்களில் உயிரோடு இருப்பார் என்று பூமியில் நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன் அதுபோல கடைசி நாட்களில் நிறைவேறப் போகிற காரியங்கள் எல்லாம் வெளியிருக்கின்றது அது திருச்சபைக்கு ஆவியர்கள் வெளிப்படுத்தி தந்திருக்கிறபடினால் நம் திருச்சபைக்குள்ளே பிரசங்கிறோம் வெளியுள்ள மக்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அதனால திருச்சபைக்கு மாத்திரமே காது உள்ளவன் கேட்க கடவன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் பிரியமான ஜனமே அப்படி அடுத்த வரப்போகும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது இழந்திருப்பார்கள் அன்றைக்கு உயிரோடு இருக்கிற நாம் எல்லாரும் மர்வமடைந்து ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோமா அலோலியா அலோலியா பூமிக்கு வந்தவருடைய நோக்கம் என்ன தெரியுமா அவனுடைய பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தொழுந்து மறுபடியும் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி நம்மை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி நம்மை அவருக்குள்ளாக வாழ வைத்து புதிய சிறுசிகளாக பெரும் கிறிஸ்து கொண்டிருந்தால் புது சிறுசியாக இருக்கிறான் பழையவர்கள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயினே அமிதமாய் கிறிஸ்துகள் வாழ்ந்து மறித்து சர்வ சர்வப்பிரகாரமான மன்னத்தை சந்தித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் இரண்டாவது உயிரோடு இருக்கிற நாம் எல்லாரும் மர்வமாகி பானத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம் ஒன்று நாலாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ஏனெனில் ಕರ್ತರ್ ತಾನೇ ಆರವಾರತೋಡು ಪ್ರಧಾನ தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்போது கிறிஸ்துக்கு மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் எல்லாருக்கும் வருவார் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும் இயேசுநாதர் வருகை இருந்தால் என்ன செய்யும் என்று சொல்லி மாத்திரம் தெரியாது பரவத்து போகணும் சொல்லி தெரியும் ஆனால் தான் போவோமா என்பது உறுதியாக தெரியாது அந்த உறுதியை கருத்து தந்திருக்கிறார் காரணம் கருத்து கூட இருக்கிறார் கிறிஸ்துக்குள் வாழும்படியாக கிறிஸ்துகள் வாழ்ந்து மறித்திருந்த வருஷத்துவான்களோடு கூட சேர்ந்து கிறிஸ்துகள் வாழ்ந்து உயிரோடு இருக்கிற வருஷத்துவான்கள் உயிரோடு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் ஏனெனில் கருத்துதாமே ஆறு வாரத்தோடும் பிரதானத்தினுடைய சத்தத்தோடும் காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் அவர்களோட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு கருத்துடனே கூட இருப்போம் இதமாக எப்பொழுதும் கருத்துடனே கூட இருப்போம் அதனால ஒருவர் ஒருவர் பார்க்கும்போது கஷ்டப்படுற மக்களை பார்த்து என்ன சொல்லணும் எனக்கு கஷ்டம்தான் கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனமே தெரியல இப்படி சொல்லக்கூடாதான் இதைத்தான் சொல்லணுமா இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் நான் உயிர்த்த பரலகம் செல்ல போகிறோம் கடைசி வாசிய ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் ஆகியா இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் போற்றுங்கள் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்ததினாலே அவர் அனுவாரிசில் எத்தனை மறித்ததினாலும் அடைந்திருக்கிற வாழ்வு எத்தனை பெரியது அவர் உயிர் தொடர்ந்து பரலகத்துக்கு சென்றதினால் நமக்கு அவருடைய ஜீவனை தந்திருக்கிறார் நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார் அவர் திருச்சியை தந்து திருச்சியின் மூலமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதுகாத்து மாணவனத்தில் பொல்லாத ஆளுடைய சேவனுடைய கருத்து நம்மை விடுதலையாக்கி ஆக்கி அந்த ஆண்களை பெற்றும் போலும் பெறும் பொழுது சிறிய ஆண்கள் ரட்சிக்கப்படுவார் என்று சொல்ல வேத வாக்கியத்தின்படி அந்த பூர்ணமான ரட்சிப்பை நம்மை நடத்துவது மாத்திரமல்ல இயேசு வரும்போது நம்மை பரலகத்தை அழைத்துக் கொண்டு போகிறார் ஹலோ லூயா ஹலோ லூயா அதை குறித்து குலோசர் மூணாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம் நீங்கள் மறுத்தீர்கள் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு மூணு நாலு வசனம் நீங்கள் பாவத்துக்கு மறித்து விட்டீர்கள் இப்ப உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவோடு கூட ஜீவனுக்குள் மறைந்திருக்கிறது உங்களுடைய ஜீவனாகி கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிழ்ச்சியில் வெளிப்படுவீர்கள் அலேலியா கிறிஸ்துவ வாழ்க்கை நமக்கு அடைந்திருக்கிற மேன்மேலே தெரியுமா பாவத்திற்கு மறுத்து விட்டு நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவோட ஜீவனுக்குள் மறைந்து இருக்கின்றது அது யாருக்கும் தெரியாது உனக்கு தெரியும் நாம் கடவுளோடு கூட இருக்கிறோம் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அது கிறிஸ்து மகிமையில வெளிப்படும் போது நாமே அவரோடு மகிமையில வெளிப்படும் மகிமை என்றால் அவரை போன்ற சாயல வெளிப்பட போகிறோமா அப்பொழுதுதான் இந்த உலக நம்மை பார்க்க போகின்றது அலோலியா அலோலியா அதனால் அருமையான தேவ ஜனமே ஏது சொன்னது போல மீட்பர் ஓடி இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாட்களில் பூமியில் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் அவருக்கு அவர்களால் வெளிப்படுத்த நமக்கு வெளிப்படுத்த அடுத்த இயேசு வரப்போகிறார் அவர் மகிமையுள்ளவராக வரப்போகின்றார் நம்ம எல்லாரும் மகிமையடைய செய்து நம்மை அவரை போல மாற்றி பரவ அழைத்துக் கொண்டுவதற்காக வருவதற்காக என்ற வெளிப்படுத்த நமக்கு உண்டாயிருக்கிறது அதற்கு நம்ம ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம் அதற்கான விசுவாசம் பெருகட்டும் கருத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆம்